بسم الله الرحمن الرحيم ألف لام أُنْزِلَ إِلَيْكَ فَلَا يَكُنْ فِي صَدْرِكَ حَرَجٌ مِّنْهُ لِتُنْذِرَ بِهِ وَذِكْرَى لِلْمُؤْمِنِينَ اتَّبِعُوا مَا أُنْزِلَ إِلَيْكُمْ مِنْ رَبِّكُمْ ولا تتبعوا من دونه أولياء قليلا ما تذكرون அத்தியாயம் அல் ஆராப் மக்காவில் அருளப்பட்டது வசனங்கள் இருநூற்றி ஆறு அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் அலிஸ்லாம் நபியே இது உம்மீது இறக்கி அருளப்பட்டிருக்கும் வேதமாகும் எனவே இதனை பற்றி உமது உள்ளத்தில் எவ்வித தயக்கமும் ஏற்பட வேண்டாம் சத்தியத்தை மறுப்போர்க்கு இதன் மூலம் நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும் மேலும் இறை நம்பிக்கை கொண்டோர்க்கு இது ஓர் அறிவுரையாக திகழ வேண்டும் என்பதற்காகவே இது இறக்கி வைக்கப்பட்டது மக்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டவற்றை பின்பற்றுங்கள் மேலும் அவனை விடுத்து வேறு பாதுகாவலர்களை பின்பற்றாதீர்கள் ஆனால் நீங்கள் மிக குறைவாகவே நல்லுரைகளை ஏற்கின்றீர்கள் وكم من قَرْيَةٍ أَهْلَكْنَاهَا فَجَاءَهَا بَأْسُنَا بَيَاتًا أَوْ هُمْ قَائِلُونَ فَمَا كَانَ دَعْوَاهُمْ إِذْ جَاءَهُم بَأْسُنَا எத்தனையோ ஊர்களை நாம் அழித்து விட்டிருக்கின்றோம் இரவு நேரத்தில் அல்லது நண்பகலில் அவர்கள் துயிலில் ஆழ்ந்திருந்த போது திடீரென்று நம்முடைய வேதனை அவர்களை தாக்கியது அவ்வாறு நம்முடைய வேதனை அவர்களை தாக்கிய போது அவர்களால் எதையும் கூற இயலவில்லை உண்மையிலேயே நாங்கள் அக்கிரமக்காரர்களாகத்தான் இருந்தோம் என்று கூக்குரலிட்டதை தவிர الَّذِينَ أُرْسِلَ إِلَيْهِمْ وَلَنَسْأَلَنَّ الْمُرْسَلِينَ فَلَنَقُصَّنَّ عَلَيْهِمْ بِعِلْمٍ وَمَا كُنَّا غَائِبِينَ وَالْوَزْنُ يَوْمَئِذٍ الْحَقُّ فَمَن ثَقُلَتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ وَمَن خَفَّتْ مَوَازِينُهُ فَأُولَئِكَ الَّذِينَ خَسِرُوا أَنفُسَهُم بِمَا كَانُوا بِآيَاتِنَا يَظْلِمُونَ எனவே எந்த மக்களிடம் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த மக்களிடம் சின்னமாக நாம் விசாரணை நடத்துவோம் மேலும் தூதர்களிடமும் தூதுத்துவ கடமையை அவர்கள் எதுவரை நிறைவேற்றினார்கள் மக்களிடமிருந்து என்ன பதில் கிடைத்தது என்பது பற்றி நிச்சயம் விசாரிப்போம் பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் நாம் முழு அறிவுடன் அம்மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம் நாம் எங்கும் மறைந்து போய்விடவில்லை மேலும் அந்நாளில் சத்தியம் மட்டுமே கனமுடையதாயிருக்கும் எவர்களுடைய நன்மைகளின் எடை கனமாக இருக்குமோ அவர்கள்தாம் வெற்றியாளர்கள் மேலும் எவர்களுடைய நன்மைகளின் எடை லேசாக இருக்குமோ அவர்கள்தாம் தங்களை தாங்களே இழப்பிற்குள்ளாக்கிக் கொண்டவர்கள் காரணம் அவர்கள் நம்முடைய வசனங்களுடன் அக்கிரமமாக நடந்து கொண்டிருந்தார்கள் وَلَقَدْ مَكَّنَّاكُمْ فِي الْأَرْضِ وَجَعَلْنَا لَكُمْ فِيهَا مَعَايِشَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ وَلَقَدْ خَلَقْنَاكُمْ ثُمَّ صَوَّرْنَاكُمْ ثُمَّ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا ثُمَّ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ لَمْ يَكُنْ مِنَ السَّاجِدِينَ நாம் பூமியில் உங்களை அனைத்து அதிகாரங்களுடன் வாழச் செய்தோம் மேலும் அங்கே உங்களுக்கு வாழ்க்கை சாதனங்களையும் அமைத்து தந்தோம் ஆயினும் நீங்கள் மிக குறைவாகவே நன்றி செலுத்துகின்றீர்கள் நாம் உங்களை படைத்து பிறகு உங்களுக்கு உருவம் கொடுத்தோம் பின்னர் ஆதமுக்கு பணியுங்கள் என வானவர்களுக்கு கட்டளையிட்டோம் இக்கட்டளைக்கேற்ப அவர்கள் அனைவரும் சிரம்பணிந்தார்கள் ஆனால் இபிலீஸை தவிர அவன் சிரம்பணிவோரில் ஒருவனாய் இருக்கவில்லை قَالَ مَا مَنَعَكَ أَلَّا تَسْجُدَ إِذْ أَمَرْتُكَ قَالَ أَنَا خَيْرٌ مِنْهُ خَلَقْتَنِي مِنْ نَارٍ وَخَلَقْتَهُ مِنْ طِينٍ قال فاهبط منها فما يكون لك أن تتكبر فيها فاخرج إنك من الصاغرين சிரம் பணியும்படி நான் உனக்கு கட்டளையிட்ட போது அதை செய்ய விடாமல் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் அதற்கு இபிலீஸ் நான் அவரை விட உயர்ந்தவன் நீ என்னை நெருப்பிலிருந்து படைத்தாய் அவரை களிமண்ணிலிருந்து படைத்தாய் என்று பதில் கூறினான் அதற்கு அல்லாஹு கூறினான் நீ இங்கிருந்து கீழே இறங்கிவிடு இங்கு பெருமையடிக்க உனக்கு உரிமை கிடையாது நீ வெளியேறிவிடு ஏனெனில் தமக்குத்தாமே இழிவை தேடிக்கொண்டவர்களில் சின்னமாக நீயும் ஒருவனாகிவிட்டாய் قال أنظرني إلى يوم يبعثون قَالَ إِنَّكَ مِنَ الْمُنظَرِينَ قَالَ فَبِمَا أَغْوَيْتَنِي لَأَقْعُدَنَّ لَهُمْ صِرَاطَكَ الْمُسْتَقِيمَ ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين இப்ளீஸ் இவ்வாறு வேண்டினான் இவர்கள் அனைவரும் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரையிலும் எனக்கு அவகாசம் அளிப்பாயாக அதற்கு நீ அவகாசம் அளிக்கப்பட்டவர்களில் ஒருவனாவாய் என்று அல்லாஹ் கூறினான் அதற்கு இப்ளீஸ் கூறினான் என்னை நீ வழிகேட்டில் ஆழ்த்திய காரணத்தால் சின்னமாக நானும் இம்மனிதர்களை உன்னுடைய நேரான வழியில் செல்லவிடாமல் தடுப்பதற்காக தருணம் பார்த்து கொண்டிருப்பேன் பிறகு அவர்களின் முன்னாலும் பின்னாலும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அவர்களிடம் வந்து சுற்றி வளைத்துக் கொள்வேன் மேலும் அவர்களில் பெரும்பாலோரை நன்றி செலுத்துவோராக நீ காண மாட்டாய் قال اخرج منها مذءوما مدحورا لَمَن تَبِعَكَ مِنْهُمْ لَأَمْلَأَنَّ جَهَنَّمَ مِنْكُمْ أَجْمَعِينَ وَيَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ فَكُلَا مِنْ حَيْثُ شِئْتُمَا ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين அதற்கு அல்லாஹு கூறினான் நீ இழிந்தவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து வெளியேறிவிடு உன்னையும் அவர்களிலிருந்து உன்னை பின்பற்றுகின்றவர்கள் அனைவரையும் நரகில் போட்டு நிரப்புவேன் மேலும் ஆதமே நீரும் உம்முடைய மனைவியும் இச்சுவனத்தில் தங்கியிருங்கள் நீங்கள் விரும்பிய இடத்தில் விரும்பியதை புசியுங்கள் ஆனால் இம்மரத்தின் அருகில் நெருங்காதீர்கள் அவ்வாறு நெருங்கினால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களில் சேர்ந்து விடுவீர்கள் فَوَسْوَسَ لَهُمَا الشَّيْطَانُ لِيُبْدِيَ لَهُمَا مَا وري عَنْهُمَا مِنْ سَوْآتِهِمَا وَقَالَ مَا نَهَاكُمَا وَقَالَ مَا نَهَاكُمَا رَبُّكُمَا رَبُّكُمَا عَنْ هَٰذِهِ الشَّجَرَةِ إِلَّا أَن تَكُونَا مَلَكَيْنِ أَوْ تَكُونَا مِنَ الْخَالِدِينَ وَقَاسَمَهُمَا إِنِّي لَكُمَا لَمِنَ النَّاصِحِينَ ஆனால் அவ்விருவரை விட்டும் பரஸ்பரம் மறைந்திருந்த அவர்களின் வெட்கத்தலங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஷைத்தான் அவர்களின் உள்ளங்களில் ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் மேலும் இவ்வாறு கூறினான் உங்கள் இறைவன் இம்மரத்தின் அருகே செல்லக்கூடாது என்று உங்கள் இருவரையும் தடுத்ததற்கான காரணம் நீங்கள் இருவரும் வானவர்கள் ஆகிவிடக் கூடாது அல்லது உங்களுக்கு நிரந்தர வாழ்வு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மேலும் அவன் அவர்களிடம் சத்தியம் செய்து கூறினான் நான் உங்கள் இருவருக்கும் உண்மையான நலம் நாடுபவனாவேன் فَدَلَّاهُمَا بِغُرُورٍ فَلَمَّا ذَاقَا الشَّجَرَةَ بَدَتْ لَهُمَا سَوْآتُهُمَا وَطَفِقَا يَخْصِفَانِ عَلَيْهِمَا مِنْ وَرَقِ الْجَنَّةِ وَنَادَاهُمَا رَبُّهُمَا وَمَا أَلَمْ أَنْهَكُمَا عَن تِلْكُمَا الشَّجَرَةِ وَأَقُل لَّكُمَا إِنَّ الشَّيْطَانَ لَكُمَا عَدُوٌّ مُّبِينٌ قَالَا رَبَّنَا ظَلَمْنَا أَنفُسَنَا وَإِن لَّمْ تَغْفِرْ لَنَا وَتَرْحَمْنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ இவ்வாறு அவ்விருவரையும் ஏமாற்றி படிப்படியாக தன்வசப்படுத்தினான் கடைசியில் அவர்கள் அம்மரத்தின் கனியினை சுவைத்ததும் அவர்களின் வெட்கத்தலங்கள் பரஸ்பரம் அவர்களுக்கு வெளிப்பட்டு விட்டன பிறகு அவர்கள் தங்கள் உடல்களை சுவனத்தின் இலைகளால் மூடிக்கொள்ளலாயினர் அப்போது அவர்களின் இறைவன் அவர்களை அழைத்து கூறினான் இம்மரத்தின் அருகில் செல்வதை விட்டு உங்கள் இருவரையும் நான் தடுக்கவில்லையா மேலும் செய்தான் உங்களின் வெளிப்படையான பகைவன் என்றும் நான் உங்களுக்கு கூறவில்லையா அதற்கு அவர்கள் இருவரும் கூறினார்கள் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே அக்கிரமம் செய்து கொண்டோம் எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்யாவிடில் நிச்சயமாக நாங்கள் இழப்பிற்குரியவர்களாகி விடுவோம் قال اهبطوا بعضكم لبعض عدو ولكم في الأرض مستقر ومتاع إلى حين قال فيها تحيون وفيها تموتون ومنها تخرجون அதற்கு இறைவன் கூறினான் நீங்கள் இறங்கி விடுங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாவீர்கள் மேலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பூமியில் உங்களுக்கு தங்குமிடமும் வாழ்க்கை சாதனங்களும் உள்ளன மேலும் கூறினான் நீங்கள் அங்கேயே வாழ்ந்து அங்கேயே மரணமடைவீர்கள் பின்னர் அங்கிருந்தே நீங்கள் வெளிக்கொணரப்படுவீர்கள் يَا بَنِي آدَمَ قَدْ أَنزَلْنَا عَلَيْكُمْ لِبَاسًا يُوَارِي سَوْآتِكُمْ وَرِيشًا وَلِبَاسُ التَّقْوَى ذَلِكَ خَيْرٌ ذَلِكَ مِنْ آيَاتِ اللَّهِ لَعَلَّهُمْ يَذَّكَّرُونَ يَا بَنِي آدَمَ لَا يَفْتِنَنَّكُمُ الشيء الشَّيْطَانُ كَمَا أَخْرَجَ أَبَوَيْكُم مِّنَ الْجَنَّةِ يَنزِعُ عَنْهُمَا لِبَاسَهُمَا يَنزِعُ عَنْهُمَا لِبَاسَهُمَا لِيُرِيَهُمَا سَوْآتِهِمَا إِنَّهُ يَرَاكُمْ هُوَ وَقَبِيلُهُ مِنْ حَيْثُ لَا تَرَوْنَهُمْ ۗ إِنَّا جَعَلْنَا الشَّيَاطِينَ أَوْلِيَاءَ لِلَّذِينَ لَا يُؤْمِنُونَ ஆதத்தின் மக்களே உங்களுடைய வெட்கத்தலங்களை மறைப்பதற்காகவும் உங்கள் உடலுக்கு பாதுகாப்பாகவும் அலங்காரமாகவும் இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் உங்களுக்கு அருளி இருக்கின்றோம் ஆயினும் இரையச்சம் தக்குவா எனும் ஆடையே மிகச்சிறந்த ஆடையாகும் இது அல்லாஹுவின் சான்றுகளில் ஒரு சான்றாகும் இதன் மூலம் மக்கள் நல்லுணர்வு பெறக்கூடும் ஆதத்தின் மக்களே எவ்வாறு செய்தான் உங்கள் தாய் தந்தையரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினானோ மேலும் அவர்களுடைய வெட்கத்தலங்களை பரஸ்பரம் வெளிப்படுத்திட வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய ஆடைகளை களைந்தானோ அவ்வாறு மீண்டும் உங்களை அவன் குழப்பத்தில் ஆழ்த்திட வேண்டாம் நீங்கள் பார்க்க முடியாத இடத்திலிருந்து அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்க்கின்றார்கள் சின்னமாக இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இந்த ஷைத்தான்களை நண்பர்களாய் நாம் ஆக்கியுள்ளோம் وَإِذَا فَعَلُوا فَاحِشَةً قَالُوا وَجَدْنَا عَلَيْهَا آبَاءَنَا وَاللَّهُ أمرنا بها قل إن الله لا يأمر بالفحشاء أتقولون على الله ما لا تعلمون قُلْ أَمَرَ رَبِّي بِالْقِسْطِ وَأَقِيمُوا وُجُوهَكُمْ عِندَ كُلِّ مَسْجِدٍ وَادْعُوهُ مُخْلِصِينَ لَهُ الدِّينَ كَمَا بَدَأَكُمْ تَعُودُونَ فَرِيقًا هَدَى وَفَرِيقًا حَقَّ عَلَيْهِمُ الضَّلَالَةُ إِنَّهُمْ اتَّخَذُوا الشَّيَاطِينَ أَوْلِيَاءَ مِن دُونِ اللَّهِ وَيَحْسَبُونَ أَنَّهُم مُّهْتَدُونَ அவர்கள் ஏதேனும் மானக்கேடான செயலை செய்தால் இப்படித்தான் எங்கள் மூதாதையர் வாழக் கண்டோம் என்றும் இவ்வாறு செய்யுமாறு அல்லாஹுதான் எங்களுக்கு கட்டளையிட்டான் என்றும் கூறுகிறார்கள் நீர் கூறும் அல்லாஹு மானக்கேடானவற்றை செய்யும்படி எப்போதும் கட்டளையிடுவதில்லை எவற்றை குறித்து அவை அல்லாஹு கூறியவைதானா என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்களோ அந்த விஷயங்களையா அல்லாஹுவின் மீது ஏற்றிச் சொல்கின்றீர்கள் நபியே அவர்களிடம் நீர் கூறும் என் அதிபதி நீதியை கடைபிடிக்குமாறு கட்டளையிட்டுள்ளான் மேலும் இதுவும் அவனது கட்டளைதான் ஒவ்வொரு வழிபாட்டிலும் நீங்கள் முன்னோக்கும் திசைகளை சரியாக அமைத்துக் கொள்ளுங்கள் மேலும் தீன் நெறியை அவனுக்கே உரித்தாக்கிய வண்ணம் அவனை அழையுங்கள் அவன் உங்களை இப்பொழுது எவ்வாறு படைத்திருக்கின்றானோ அவ்வாறே நீங்கள் மீண்டும் படைக்கப்படுவீர்கள் ஒரு கூட்டத்தாரை அவன் நேர்வழிப்படுத்திவிட்டான் மேலும் மற்றொரு கூட்டத்தார் மீது வழிகேடு விதிக்கப்பட்டு விட்டது ஏனெனில் அவர்கள் அல்லாஹுவை விடுத்து ஷைத்தான்களை உதவியாளர்களாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சின்னமாக தாம் நேர்வழியில் இருப்பதாக கருதி கொண்டிருக்கிறார்கள் يا بني آدم خذوا زينتكم عند كل مسجد وكلوا واشربوا ولا تسرفوا إِنَّهُ لَا يُحِبُّ الْمُسْرِفِينَ ஆதத்தின் மக்களே ஒவ்வொரு தொழுகையின் போதும் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் மேலும் உண்ணுங்கள் பருகுங்கள் ஆனால் விரயம் செய்யாதீர்கள் சின்னமாக அல்லாஹு விரயம் செய்வோரை நேசிப்பதில்லை قُلْ مَنْ حَرَّمَ زِينَةَ اللَّهِ الَّتِي أَخْرَجَ لِعِبَادِهِ وَالطَّيِّبَاتِ مِنَ الرِّزْقِ قُلْ هِيَ لِلَّذِينَ آمَنُوا فِي الْحَيَاةِ الدنيا الدُّنْيَا خَالِصَةً يَوْمَ الْقِيَامَةِ كَذَلِكَ نُفَصِّلُ الْآيَاتِ لِقَوْمٍ يَعْلَمُونَ قُلْ إِنَّمَا حَرَّمَ رَبِّي الْفَوَاحِشَ مَا ظَهَرَ مِنْهَا وَمَا بَطَنَ وَالْإِثْمَ وَالْبَغْيَ بِغَيْرِ الْحَقِّ وَأَن تُشْرِكُوا بِاللَّهِ مَا لَمْ يُنَزِّلْ بِهِ سُلْطَانًا وَأَن تَقُولُوا عَلَى اللَّهِ مَا لَا تَعْلَمُونَ நபியே அவர்களிடம் நீர் கேட்பீராக அல்லாஹ் தன் அடிமைகளுக்காக தோற்றுவித்துள்ள அலங்காரத்தையும் மேலும் அவன் வழங்கியுள்ள தூய்மையான உன்பொருள்களையும் தடை செய்தது யார் நீர் கூறும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு இப்பொருள்கள் அனைத்தும் உலக வாழ்க்கையில் கிடைக்கும் மறுமை நாளில் அவர்களுக்கே அவை உரியனவாயிருக்கும் இவ்வாறு நாம் நம்முடைய வசனங்களை அறிவுடைய சமூகத்தாருக்கு தெளிவாக விவரிக்கின்றோம் நபியே இவர்களிடம் நீர் கூறுவீராக என்னுடைய இறைவன் தடை செய்திருப்பவை இவற்றையெல்லாம் தான் மானக்கேடானவற்றை செய்தல் அவை வெளிப்படையாக இருந்தாலும் சரி மறைவாக இருந்தாலும் சரி பாவம் புரிதல் நேர்மைக்கு மாறாக வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடுதல் மேலும் எவற்றை குறித்து எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் இறக்கிடவில்லையோ அவற்றை அல்லாஹுவுடன் இணை வைத்தல் மேலும் எவற்றை குறித்து அவை அல்லாஹு கூறியவைதான் என்பதை நீங்கள் அறியவில்லையோ அவற்றை அல்லாஹுவின் மீது ஏற்றிச் சொல்லல் وَلِكُلِّ أُمَّةٍ أَجَلٌ فَإِذَا جَاءَ أَجَلُهُمْ لَا يَسْتَأْخِرُونَ سَاعَةً وَلَا يَسْتَقْدِمُونَ يَا بَنِي آدَمَ إِمَّا يأتي يَأْتِيَنَّكُمْ رُسُلٌ مِنْكُمْ يَقُصُّونَ عَلَيْكُمْ آيَاتِي فَمَنِ اتَّقَى وَأَصْلَحَ فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ وَالَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا وَاسْتَكْبَرُوا عَنْهَا أُولَئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தவணை இருக்கிறது அவரவரின் தவணை பூர்த்தியாகிவிட்டால் ஒரு வினாடி கூட அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள் முந்தவும் மாட்டார்கள் மேலும் முதல் மனிதரை படைத்த போதே அல்லாஹ் இதை தெளிவாக்கிவிட்டான் அதாவது ஆதத்தின் மக்களே நினைவில் வையுங்கள் உங்களிலிருந்தே என்னுடைய வசனங்களை ஓதி காண்பிக்கின்ற தூதர்கள் உங்களிடம் வந்தால் அப்போது எவர்கள் மாறு செய்வதிலிருந்து விலகிக் கொள்கின்றார்களோ மேலும் தங்களுடைய நடத்தையை சீர்திருத்திக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு எத்தகைய அச்சமும் இல்லை அவர்கள் துயரப்படவும் மாட்டார்கள் ஆனால் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென வாதிட்டு அவற்றை ஏற்காமல் ஆணவம் கொண்டார்களோ அவர்கள்தாம் நரகவாசிகள் அவர்கள் என்றென்றும் அதில் வீழ்ந்து கிடப்பார்கள் فَمَنْ أَظْلَمُ مِمَّنِ افْتَرَى عَلَى اللَّهِ كَذِبًا أَوْ كَذَّبَ بِآيَاتِهِ أُولَئِكَ يَنَالُهُمْ نَصِيبُهُمْ مِنَ الْكِتَابِ حَتَّى حَتَّى إِذَا جَاءَتْهُمْ رُسُلُنَا يَتَوَفَّوْنَهُمْ قَالُوا أَيْنَ مَا كُنتُمْ تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ قَالُوا ضَلُّوا عَنَّا وَشَهِدُوا عَلَى أَنفُسِهِمْ أَنَّهُمْ كَانُوا كَافِرِينَ எவன் அல்லாஹுவின்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 உங்களுக்கு முன் சென்ற ஜின் மற்றும் மனித கூட்டத்தார்களுடன் நீங்களும் நரகத்திற்கு செல்லுங்கள் ஒவ்வொரு கூட்டத்தாரும் நரகத்தினுள் நுழையும் போது தமக்கு முன் சென்ற கூட்டத்தாரை சபித்தவாறே செல்வார்கள் இறுதியில் எல்லோரும் அங்கு ஒன்று கூடும் போது அவர்களில் பிந்தைய கூட்டத்தார் முந்தைய கூட்டத்தாரை பற்றி எங்கள் இறைவனே இவர்கள்தான் எங்களை வழிகெடுத்தார்கள் எனவே இவர்களுக்கு நரகத்தில் இருமடங்கு வேதனையை அளிப்பாயாக என்று கூறுவார்கள் அதற்கு மறுமொழியாக அல்லாஹு கூறுவான் ஒவ்வொருவருக்கும் இரட்டிப்பு வேதனைதான் உண்டு ஆயினும் நீங்கள் அறிவதில்லை மேலும் அவர்களில் முந்தைய கூட்டத்தார் பிந்தைய கூட்டத்தாரை பார்த்து நாங்கள் குற்றவாளிகள் என்றால் எங்களை விட நீங்கள் சிறந்தவர்களா என்ன எனவே இப்பொழுது நீங்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீவினையின் காரணமாக வேதனையை சுவையுங்கள் என்று கூறுவார்கள் إِنَّ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا وَاسْتَكْبَرُوا اسْتَكْبَرُوا عَنْهَا لَا تُفَتَّحُ لَهُمْ أَبْوَابُ السَّمَاءِ وَلَا يَدْخُلُونَ الْجَنَّةَ حَتَّى يَلِجَ الْجَمَلُ فِي سَمِّ الْخِيَاطِ وَكَذَلِكَ نَجْزِي الْمُجْرِمِينَ لَهُم مِّن جَهَنَّمَ مِهَادٌ وَمِن فَوْقِهِمْ غَوَاشٍ وَكَذَلِكَ نَجْزِي الظَّالِمِينَ உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென கூறி அவற்றை புறக்கணித்து ஆணவம் கொண்டார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாயில்கள் ஒருபோதும் திறக்கப்பட மாட்டாது அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவது என்பது ஊசியின் காதுக்குள் ஒட்டகம் நுழைவது போன்று இயலாத ஒன்றாகும் மேலும் குற்றவாளிகளுக்கு நம்மிடம் இத்தகைய கூலிதான் கிடைக்கும் அவர்களுக்கு நரகத்தில் நெருப்பு விரிப்புகளும் அவர்கள் போர்த்திக் கொள்ள நெருப்பு போர்வைகளுமே கிடைக்கும் இவ்வாறே அக்கிரமக்காரர்களுக்கு நாம் கூலி கொடுப்போம் والذين آمنوا وعملوا الصالحات لا نكلف نفسا إِلَّا وُسْعَهَا أُولَئِكَ أَصْحَابُ الْجَنَّةِ هُمْ فِيهَا خَالِدُونَ وَنَزَعْنَا مَا فِي صُدُورِهِمْ مِنْ غِلٍّ تَجْرِي مِنْ تَحْتِهِمُ الْأَنْهَارُ وَقَالُوا الْحَمْدُ لِلَّهِ الَّذِي هَدَانَا لِهَذَا وَمَا كُنَّا لِنَهْتَدِيَ لَوْلَا أَنْ هَدَانَا اللَّهُ لَقَدْ جَاءَتْ رُسُلُ رَبِّنَا بِالْحَقِّ وَنُودُوا أَن تِلْكُمُ الْجَنَّةُ أُورِثْتُمُوهَا بِمَا كُنتُمْ تَعْمَلُونَ இதற்கு மாறாக எவர்கள் நம்முடைய திருவசனங்கள் மீது நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்கள் சுவனவாசிகள் இது விஷயத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய சக்திக்கு ஏற்பவே நாம் பொறுப்பினை சுமத்துகிறோம் அத்தகையவர்கள் அந்த சுவனத்தில் நிலையாக தங்கி வாழ்வார்கள் மேலும் அவர்களின் நெஞ்சங்களில் ஒருவர் மீது மற்றவருக்கு இருந்த காழ்ப்புணர்வை நாம் போக்கிவிடுவோம் அவர்களுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் மேலும் அவர்கள் கூறுவார்கள் எங்களுக்கு இவ்வழியினை காட்டிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் அல்லாஹ் எங்களை நேர்வழியில் செலுத்துகிறாவிடில் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்கவே மாட்டோம் உண்மையில் எங்கள் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள் அந்நேரம் கூறப்படும் நீங்கள் வாரிசுகளாக்கப்பட்ட சுவனம் இதுதான் நீங்கள் செய்து வந்த செயல்களுக்கு பகரமாக இது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது وَنَادَى أَصْحَابُ الْجَنَّةِ أَصْحَابَ النَّارِ أَن قَدْ وَجَدْنَا مَا وَعَدَنَا رَبُّنَا حَقًّا فَهَلْ وَجَدتُّم مَّا وَعَدَ رَبُّكُمْ حَقًّا قَالُوا نَعَمْ فأذن مؤذن بينهم أَلْعَنَةُ الله على الظالمين الذين يصدون عن سبيل الله ويبغونها عوجا وهم بالآخرة பிறகு சுவனவாசிகள் நரகவாசிகளை அழைத்து கேட்பார்கள் எங்கள் இறைவன் எங்களுக்கு வழங்குவதாக வாக்களித்திருந்த அனைத்தும் உண்மையானவையே என்று நாங்கள் கண்டுகொண்டோம் உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்குவதாக வாக்களித்திருந்த அனைத்தும் உண்மையானவை நாம் என்று நீங்கள் கண்டுகொண்டீர்களா அதற்கவர்கள் ஆம் என்பார்கள் அப்போது அவர்களுக்கு மத்தியில் ஒருவர் அறிவிப்பார் எவர்கள் அல்லாவின் பாதையை விட்டு மக்களை தடுத்தார்களோ மேலும் அதனை கோணலாக்க விரும்பினார்களோ மேலும் மறுமையை மறுத்தார்களோ அத்தகைய அக்கிரமக்காரர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக وَبَيْنَهُمَا حِجَابٌ وَعَلَى الْأَعْرَافِ رِجَالٌ يَعْرِفُونَ كُلًّا بِسِيمَاهُمْ وَنَادَوْا أَصْحَابَ الْجَنَّةِ أَن سَلَامٌ عَلَيْكُمْ لَمْ يَدْخُلُوهَا وَهُمْ يَطْمَعُونَ وَإِذَا صُرِفَتْ أَبْصَارُهُمْ تِلْقَاءَ أَصْحَابِ النَّارِ قَالُوا رَبَّنَا رَبَّنَا لَا تَجْعَلْنَا مَعَ الْقَوْمِ الظَّالِمِينَ وَنَادَى أَصْحَابُ الْأَعْرَافِ رِجَالًا يَعْرِفُونَهُم بِسِيمَاهُمْ قَالُوا قَالُوا مَا أَغْنَى عَنكُمْ جَمْعُكُمْ وَمَا كُنتُمْ تَسْتَكْبِرُونَ أَهَٰؤُلَاءِ الَّذِينَ أَقْسَمْتُمْ لَا يَنَالُهُمُ اللَّهُ بِرَحْمَةٍ ادخلوا الجنة لا خوف عليكم ولا أنتم تحزنون மேலும் அவ்விரு பிரிவினருக்கும் இடையே ஓர் உறுதியான தடுப்பு இருக்கும் அதன் உச்சிகளில் மனிதர்கள் சிலர் இருப்பார்கள் அவர்கள் இப்பிரிவினர் ஒவ்வொருவரையும் அவரவரின் முகக்கூறுகள் மூலம் அறிந்து கொள்வார்கள் மேலும் அவர்கள் சுவனவாசிகளை அழைத்து கூறுவார்கள் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இவர்கள் இன்னும் சுவனம் புகவில்லை ஆயினும் அதனை அடைவதற்கு ஆர்வத்துடன் காத்துக் கொண்டிருப்பார்கள் மேலும் இவர்களின் பார்வைகள் நரகவாசிகளின் பக்கம் திரும்பும் போது கூறுவார்கள் எங்கள் இறைவனே இவ்வக்கிரமக்காரர்களோடு எங்களை சேர்த்து விடாதே பிறகு உச்சிகளில் இருக்கும் இவர்கள் நரகில் வீழ்ந்து கிடக்கும் பெரும் பெரும் மனிதர்கள் சிலரை அவர்களுடைய முகக்கூறுகள் மூலம் அறிந்து அவர்களை அழைத்து கூறுவார்கள் பார்த்தீர்களா உங்களுடைய கூட்டத்தினரும் நீங்கள் பெரிதாக கருதி வந்த சாதனங்களும் இன்று உங்களுக்கு எந்த பலனையும் அளிக்கவில்லை மேலும் அல்லாஹு இவர்களுக்கு எந்த அருளையும் வழங்கிட மாட்டான் என்று யாரை பற்றி நீங்கள் சத்தியம் செய்து கூறினீர்களோ அவர்கள்தானே இந்த சொர்க்கவாசிகள் இன்று அவர்களை நோக்கியே கூறப்படும் நுழைந்து விடுங்கள் சொர்க்கத்தில் உங்களுக்கு யாதொரு அச்சமும் இல்லை நீங்கள் துயரப்படவும் மாட்டீர்கள் ونادى أصحاب النار أصحاب أَصْحَابَ الْجَنَّةِ أَنْ أَفِيضُوا عَلَيْنَا مِنَ الْمَاءِ أَوْ مِمَّا رَزَقَكُمُ اللَّهُ قَالُوا إِنَّ إِنَّ اللَّهَ حَرَّمَهُمَا عَلَى الْكَافِرِينَ الَّذِينَ اتَّخَذُوا دِينَهُمْ لَهْوًا وَلَعِبًا وَغَرَّتْهُمُ الْحَيَاةُ الدُّنْيَا فَالْيَوْمَ نَنسَاهُمْ كَمَا نَسُوا لِقَاءَ يَوْمِهِمْ هَذَا وَمَا كَانُوا بِآيَاتِنَا يَجْحَدُونَ மேலும் நரகவாசிகள் சுவனவாசிகளை அழைத்து கேட்பார்கள் எங்கள் மீது சிறிது தண்ணீரை ஊற்றுங்கள் அல்லது அல்லாஹு உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து சிறிதளவு கொடுங்கள் அதற்கு அவர்கள் பதில் அளிப்பார்கள் சின்னமாக அல்லாஹ் இவ்விரண்டையும் சத்தியத்தை மறுத்தவர்களுக்கு தடை செய்து விட்டான் அவர்கள் எத்தகையோர் என்றால் தமது தீனை நெறியை வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் ஆக்கிக் கொண்டார்கள் மேலும் உலக வாழ்க்கை அவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருந்தது அல்லாஹு கூறுவான் எனவே அவர்கள் இந்நாளை சந்திப்பது குறித்து எவ்வாறு மறந்திருந்தார்களோ மேலும் நம் வசனங்களை எவ்வாறு மறுத்து கொண்டும் இருந்தார்களோ அவ்வாறே நாமும் இன்று அவர்களை மறந்து விடுவோம் وَلَقَدْ جِئْنَاهُمْ بِكِتَابٍ فَصَّلْنَاهُ وَفَضَّلْنَاهُ عَلَى عِلْمٍ هُدًى وَرَحْمَةً لِقَوْمٍ يُؤْمِنُونَ هَلْ يَنظُرُونَ إِلَّا تَأْوِيلَهُ يَوْمَ يَأْتِي يأتي تَأْوِيلُهُ يَقُولُ الَّذِينَ نَسُوهُ مِن قَبْلُ قَدْ جَاءَتْ رُسُلُ رَبِّنَا بِالْحَقِّ فَهَلْ لَنَا مِن شُفَعَاءَ فَيَشْفَعُوا لَنَا فَهَل لَّنَا مِن شُفَعَاءَ فَيَشْفَعُوا لَنَا أَوْ نُرَدُّ فَنَعْمَلَ غَيْرَ الَّذِي كُنَّا نَعْمَلُ قَدْ خَسِرُوا أَنفُسَهُمْ وَضَلَّ عَنْهُمْ مَا كَانُوا يَفْتَرُونَ சின்னமாக நாம் ஒரு வேதத்தை அவர்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் அது எத்தகையதென்றால் அறிவின் அடிப்படையில் நாம் அதில் அனைத்தையும் விவரித்திருக்கின்றோம் மேலும் அது இறை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஓர் அருட்கொலையாகவும் திகழ்கின்றது இப்பொழுது சிலர் இவ்வேதம் எச்சரிக்கின்ற இறுதி முடிவை தவிர வேறெதையும் எதிர்பார்க்கின்றார்களா அந்த இறுதி முடிவு வந்துவிடும் நாளில் முன்பு அதனை அலட்சியம் செய்தவர்கள் இவ்வாறு கூறுவார்கள் உண்மையில் எங்கள் இறைவனுடைய தூதர்கள் சத்தியத்தையே கொண்டு வந்தார்கள் இப்பொழுது எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு பரிந்துரையாளர் எவரும் எங்களுக்கு கிடைப்பார்களா அல்லது நாங்கள் முன்பு செய்து கொண்டிருந்ததைப் போல் அல்லாமல் வேறு செயல்களை செய்திட நாங்கள் திரும்ப அனுப்பப்படுவோமா அவர்கள் தமக்குத்தாமே இழப்பை ஏற்படுத்திக் கொண்டார்கள் மேலும் அவர்கள் புனைந்து கூறிக்கொண்டிருந்தவை எல்லாம் இன்று அவர்களை விட்டு காணாமல் போய்விட்டன رَبَّكُمُ اللَّهُ الَّذِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ فِي سِتَّةِ سِتَّةِ أَيَّامٍ ثُمَّ اسْتَوَى عَلَى الْعَرْشِ يُغْشِي اللَّيْلَ النَّهَارَ يَطْلُبُهُ حَثِيثًا يُغْشِي اللَّيْلَ النَّهَارَ يَطْلُبُهُ حَثِيثًا وَالشَّمْسَ وَالشَّمْسَ وَالْقَمَرَ وَالنُّجُومَ مُسَخَّرَاتٍ بِأَمْرِهِ أَلَا لَهُ الْخَلْقُ وَالْأَمْرُ تَبَارَكَ اللَّهُ رَبُّ الْعَالَمِينَ ادعوا ربكم تضرعا وخفية إنه لا يحب المعتدين ولا تفعل تفسدوا في الأرض بعد إصلاحها وادعوه خوفا وطمعا إن رحمة الله قريب من المحسنين சின்னமாக அல்லாஹுதான் உங்களுடைய அதிபதி அவன் எத்தகையவன் என்றால் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் தன்னுடைய ஆட்சி பீடத்தில் அமர்ந்தான் அவன் இரவை கொண்டு பகலை மூடுகின்றான் மேலும் இரவுக்கு பின்னால் பகல் விரைந்து வருகின்றது அவனே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்தான் அவை அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன அறிந்து கொள்ளுங்கள் படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுக்குரியவையே அனைத்துலகங்களுக்கும் அதிபதியாகிய அல்லாஹ் அருள் வளமிக்கவனாவான் உங்கள் அதிபதியிடம் பணிந்தும் மெதுவாகவும் நீங்கள் இறைஞ்சுங்கள் சின்னமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் மேலும் அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாஹுவை அழையுங்கள் சின்னமாக அல்லாஹுவின் அருள் நன்னடத்தையுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கிறது وَهُوَ الَّذِي يُرْسِلُ الرِّيَاحَ بُشْرًا بَيْنَ يَدَيْ رَحْمَتِهِ حَتَّى إِذَا أَقَلَّتْ سحابا ثقالا سقناه لبلد ميت فأنزلنا به الماء فأخرجنا به من كل الثمرات كَذَلِكَ نُخْرِجُ الْمَوْتَى لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ وَالْبَلَدُ الطَّيِّبُ يَخْرُجُ نَبَاتُهُ بِإِذْنِ رَبِّهِ وَالَّذِي خَبُثَ لَا يَخْرُجُ إِلَّا نَكِدًا كَذَلِكَ نُصَرِّفُ الْآيَاتِ لِقَوْمٍ يَشْكُرُونَ மேலும் அவனே தன்னுடைய அருள்மாரிக்கு முன்னர் நற்செய்திகளை கொண்ட காற்றுகளை அனுப்புகின்றான் பிறகு அவை மழை நிறைந்த கனமான மேகத்தை சுமந்து கொள்கின்றன பின்னர் அவற்றை இறந்து போன பூமியின் பக்கமாக நாம் ஓட்டிச் செல்கின்றோம் பிறகு அங்கு மழையை பொழியச் செய்து அதன் மூலம் இறந்து போயிருந்த அந்த பூமியிலிருந்தே விதவிதமான கனி வகைகளை வெளிக்கொணர்கின்றோம் பாருங்கள் இவ்வாறே இறந்தவர்களை மீண்டும் உயிர் பெறச் செய்து நாம் வெளிப்படுத்துகின்றோம் இவற்றின் மூலம் நீங்கள் படிப்பினை பெற்றிடக்கூடும் நல்ல பூமி தன்னுடைய இறைவனின் கட்டளைப்படி நல்ல விளைச்சலை தருகின்றது ஆனால் கெட்ட பூமியோ மோசமான விளைச்சலை தவிர வேறெதையும் வெளிப்படுத்துவதில்லை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 وأغرقنا الذين كذبوا بآياتنا إِنَّهُمْ كَانُوا قَوْمًا عَمِينَ அதற்கு நூஹு சொன்னார் என்னுடைய சமுதாயத்தவரே நான் எந்த வழிகேட்டிலும் மூழ்கி இருக்கவில்லை நான் அகிலத்தாருடைய அதிபதியின் தூதனாக இருக்கின்றேன் நான் என் இறைவனின் தூதி செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் உங்களுக்கு நலம் நாடுபவனாகவும் இருக்கின்றேன் மேலும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் அல்லாஹுவிடமிருந்து நான் அறிகின்றேன் உங்களை எச்சரிக்க வேண்டும் என்பதற்காகவும் தவறான நடத்தையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் உங்கள் மீது இரக்கம் காட்டப்படுவதற்காகவும் உங்கள் சமூகத்தை சார்ந்த ஒருவரின் வாயிலாகவே உங்கள் இறைவனுடைய அறிவுரை உங்களிடம் வந்திருப்பது குறித்து நீங்கள் வியப்பு அடைகிறீர்களா ஆயினும் அவர்கள் அவரை பொய்யர் என்று கூறிவிட்டார்கள் இறுதியில் நாம் அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் ஒரு கப்பலில் ஏற்றி காப்பாற்றினோம் மேலும் எவர்கள் நம்முடைய வசனங்களை பொய்யென்று கூறினார்களோ அவர்களை நாம் மூழ்கடித்தோம் சின்னமாக அவர்கள் கண்மூடித்தனமாக வாழும் மக்களாக இருந்தார்கள் وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ أَفَلَا تَتَّقُونَ قَالَ الْمَلَأُ الَّذِينَ كَفَرُوا مِنْ قَوْمِهِ إِنَّا لَنَرَاكَ فِي سَفَاهَةٍ وَإِنَّا لَنَظُنُّكَ مِنَ الْكَاذِبِينَ மேலும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம் அவர் கூறினார் என் சமுதாயத்தாரே அல்லாஹுக்கு அடிபணியுங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை எனவே நீங்கள் தவறான நடத்தையிலிருந்து விலகிக் கொள்ள மாட்டீர்களா இவருடைய இக்கூற்றை ஏற்க மறுத்த அவரது சமுதாய தலைவர்கள் சின்னமாக நீர் அறியாமையில் உழல்வதை நாங்கள் காண்கின்றோம் மேலும் நீர் பொய்யராக இருப்பீரோ என்றும் நாங்கள் ஐயங்கொள்கின்றோம் என்று பதில் கூறினார்கள் قَالَ يَا قَوْمِ لَيْسَ بِي سَفَاهَةٌ وَلَكِنِّي رَسُولٌ مِّن رَّبِّ الْعَالَمِينَ أُبَلِّغُكُمْ رِسَالَاتِ رَبِّي وَأَنَا لَكُمْ نَاصِحٌ أَمِينٌ أَوَعَجِبْتُمْ أَن جَاءَكُمْ ذِكْرٌ مِّن رَّبِّكُمْ عَلَىٰ رَجُلٍ مِّنكُمْ لِيُنذِرَكُمْ وَاذْكُرُوا إِذْ جَعَلَكُمْ خُلَفَاءَ مِنْ بَعْدِ قَوْمِ نُوحٍ وَزَادَكُمْ فِي الْخَلْقِ بَسْطَةً فَاذْكُرُوا آلَاءَ اللَّهِ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ அதற்கு அவர் கூறினார் என் சமுதாயத்தாரே நான் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கவில்லை மாறாக நான் அகிலங்களுடைய அதிபதியின் தூதனாக இருக்கின்றேன் நான் என் அதிபதியின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன் மேலும் நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய நலம் விரும்பியாக இருக்கின்றேன் உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவரின் வாயிலாகவே உங்கள் இறைவனின் அறிவுரை உங்களிடம் வந்திருப்பது குறித்து நீங்கள் வியப்பு அடைகிறீர்களா உங்களுடைய இறைவன் நூகுடைய கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் வாரிசுகளாக்கினான் உங்களுக்கு நல்ல உடல் வலிமையையும் கம்பீரத்தையும் வழங்கியிருந்தான் இவற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனவே அல்லாஹுவின் வியக்கத்தக்க ஆற்றல்களை நினைத்து பாருங்கள் நீங்கள் வெற்றி பெறக்கூடும் أَجِئْتَنَا لِنَعْبُدَ اللَّهَ وَحْدَهُ وَنَذَرَ مَا كَانَ يَعْبُدُ آبَاؤُنَا فَأْتِنَا بِمَا تَعِدُنَا إِن كُنتَ مِنَ الصَّادِقِينَ قَالَ قَدْ وَقَعَ عَلَيْكُمْ مِنْ رَبِّكُمْ رِجْسٌ وَغَضَبٌ أتجادلونني في أسماء سميتموها أنتم وآباؤكم ما نزل الله بها من سلطان فانتظروا إني معكم من المنتظرين فأنجيناه والذين معه برحمة منا وقطعنا دابر الذين كذبوا بآياتنا وما كانوا مؤمنين அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள் நாங்கள் அல்லாஹு ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் எங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்தவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்வதற்காகவா நீர் எங்களிடம் வந்துள்ளீர் நீர் உண்மையானவராயின் எந்த வேதனையை குறித்து எங்களை நீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றீரோ அதனை எங்களிடம் கொண்டு வாரும் அதற்கு அவர் கூறினார் உங்கள் இறைவனின் வேதனையும் சினமும் உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஏற்படுத்தி கொண்ட பெயர்களை குறித்தா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள் அல்லாஹ் அவற்றிற்கு எந்த ஆதாரமும் இறக்கி வைக்கவில்லை எனவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள் நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன் இறுதியில் நமது அருளை கொண்டு ஹூதையும் அவருடைய தோழர்களையும் நாம் காப்பாற்றினோம் மேலும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ மேலும் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் நாம் வேருடன் களைந்தோம் وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ قَدْ حَقٌّ بَيِّنَةٌ مِّن رَّبِّكُمْ هَٰذِهِ نَاقَةُ اللَّهِ لَكُمْ آيَةً فَذَرُوهَا تَأْكُلْ فِي أَرْضِ اللَّهِ وَلَا تَمَسُّوهَا تَأْتُوهَا بِسُوءٍ فَيَأْخُذَكُمْ عَذَابٌ أَلِيمٌ وَاذْكُرُوا إِذْ جَعَلَكُمْ خُلَفَاءَ مِنْ بَعْدِ عَادٍ وَبَوَّأَكُمْ فِي الْأَرْضِ تَتَّبِعُونَ تَتَّخِذُونَ مِنْ سُهُولِهَا قُصُورًا وَتَنْحِتُونَ الْجِبَالَ بُيُوتًا فَاذْكُرُوا آلَاءَ اللَّهِ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ மேலும் சமூது கூட்டத்தாரிடம் அவர்களின் சகோதரர் சாலிகை நாம் அனுப்பினோம் அவர் கூறினார் என் சமுதாயத்தார்களே அல்லாஹுக்கு அடிபணியுங்கள் அவனை தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது இது அல்லாஹுவின் ஒட்டகம் இது உங்களுக்கு ஒரு சான்றாக உள்ளது எனவே அல்லாஹுவின் பூமியில் மேய்ந்து திரிய இதனை விட்டுவிடுங்கள் இதற்கு எந்த தீங்கும் செய்யாதீர்கள் அவ்வாறு செய்வீர்களாயின் துன்புறுத்தும் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளும் மேலும் நினைத்து பாருங்கள் ஆது சமுதாயத்திற்கு பின் அல்லாஹ் உங்களை வாரிசுகளாக்கினான் மேலும் இப்பூமியில் சிறப்பான வசதிகளையும் உங்களுக்கு வழங்கினான் இப்போது அதன் சமவெளிகளில் நீங்கள் பிரம்மாண்டமான மாளிகைகளை எழுப்புகின்றீர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை அமைத்துக் கொள்கின்றீர்கள் எனவே அல்லாஹுவின் வல்லமைக்கு சான்றான அருட்கொடைகளை நினைவு கூறுங்கள் மேலும் பூமியில் குழப்பம் விளைவித்துக் கொண்டு திரியாதீர்கள் قال الملأ الذين اسْتَكْبَرُوا مِنْ قَوْمِهِ لِلَّذِينَ تُضْعِفُوا لِمَنْ آمَنَ مِنْهُمْ أَتَعْلَمُونَ أَنَّ صَالِحًا مُرْسَلٌ مِنْ رَبِّهِ قَالُوا إِنَّا بِمَا أُرْسِلَ بِهِ مُؤْمِنُونَ قال الذين اسْتَكْبَرُوا إِنَّا بِالَّذِي آمَنتُم بِهِ كَافِرُونَ அவருடைய சமுதாயத்தவரில் ஆணவம் மிகுந்த தலைவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்த பலவீனமான மக்களை நோக்கி வினவினார்கள் உண்மையில் சாலிகு தன் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர்தான் என்பதை நீங்கள் அறிவீர்களா அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள் எந்த செய்தியுடன் அவர் அனுப்பப்பட்டுள்ளாரோ அதனை நாங்கள் சின்னமாக ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்கு அந்த ஆணவக்காரர்கள் எதனை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்களோ அதனை நாங்கள் மறுக்கின்றோம் என்று கூறினார்கள் فعقروا الناقة وعتوا عن أمر ربهم رَبِّهِمْ وَقَالُوا يَا صَالِحُ ائتنا بِمَا تَعِدُنَا إِن كُنتَ مِنَ الْمُرْسَلِينَ فأخذتهم الرجفة فأصبحوا في دارهم جاثمين فتولى عنهم وقال يا قوم لقد أبلغتكم رسالة ربي ونصحت لَكُمْ وَلَكِنْ لَا تُحِبُّونَ النَّاصِحِينَ பிறகு அவர்கள் அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள் தம்முடைய இறைவனின் ஆணையை ஆணவத்துடன் மீறினார்கள் மேலும் சாலிகிடம் அவர்கள் கூறினார்கள் உண்மையில் இறை தூதர்களில் நீரும் ஒருவர்தாம் என்றால் எந்த வேதனை குறித்து எங்களை நீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறீரோ அதனை எங்களிடம் கொண்டு வாரும் இறுதியில் திடுக்குறை செய்யும் ஒரு நிலநடுக்கம் அவர்களை தாக்கியது உடனே அவர்கள் தம்முடைய இல்லங்களில் முகங்குப்புற விழுந்து இறந்து கிடந்தார்கள் பிறகு சாலின் என் சமூகத்தாரே நான் என்னுடைய இறைவனின் தூது செய்தியை உங்களிடம் எடுத்துரைத்து விட்டேன் மேலும் நான் உங்கள் நலனில் பெரிதும் அக்கறை கொண்டிருந்தேன் ஆயினும் நான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு நலன் நாடியவர்களை நீங்கள் நேசிக்கவில்லையே என்று கூறியவாறு அவர்களின் ஊரை விட்டு வெளியேறினார் وَلُوطًا إِذْ قَالَ لِقَوْمِهِ تَأْتُونَ الْفَاحِشَةَ مَا سَبَقَكُم بِهَا مِنْ أَحَدٍ مِنَ الْعَالَمِينَ إِنَّكُمْ لَتَأْتُونَ تَأْتُونَ الرِّجَالَ شَهْوَةً مِّن دُونِ النِّسَاءِ بَلْ أَنتُمْ قَوْمٌ مُسْرِفُونَ وَمَا كَانَ جَوَابَ قَوْمِهِ إِلَّا أَن قَالُوا أَخْرِجُوهُم مِّن قَرْيَتِكُمْ إِنَّهُمْ أُنَاسٌ يَتَطَهَّرُونَ فأنجيناه وأهله إلا امرأته كانت من الغابرين وأمطرنا عليهم مطرا فانظر كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُجْرِمِينَ பிறகு லூத்தை நாம் தூதராக அனுப்பினோம் அவர் தம்முடைய சமுதாயத்தாரை நோக்கி இவ்வாறு கூறியதை நினைத்து பாருங்கள் இந்த மானக்கேடான செயலை செய்கின்ற அளவுக்கு நீங்கள் வெக்கமற்றவர்களாகிவிட்டீர்களா உங்களுக்கு முன்னர் அகிலத்தாரில் எவருமே இதனை செய்ததில்லை பெண்களை விடுத்து ஆண்களிடம் உங்களுடைய இச்சையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்கின்றீர்கள் உண்மை யாதனில் நீங்கள் முற்றிலும் வரம்பு மீறிய கூட்டத்தாராவீர்கள் அதற்கு அக்கூட்டத்தார் இதைத்தான் பதிலாய் கூறினார்கள் இவர்களை உங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் இவர்கள் பெரிய பரிசுத்தவான்கள் போல் நடக்கின்றார்கள் இறுதியில் லூத்தையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் காப்பாற்றினோம் அவருடைய மனைவியை தவிர அவள் வேதனையை அனுபவிக்க பின்தங்கி விட்டவர்களில் ஒருத்தியாக இருந்தாள் பிறகு அக்கூட்டத்தார்கள் மீது நாம் பொழிந்தோம் கல் மழையை பிறகு பாருங்கள் அக்குற்றவாளிகளின் கதி என்னவாயிற்று وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُمْ مِنْ إِلَٰهٍ غَيْرُهُ قَدْ جَاءَتْكُمْ بَيِّنَةٌ مِّن رَّبِّكُمْ فَأَوْفُوا الْكَيْلَ وَالْمِيزَانَ وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ ۗ ولا تبخسوا الناس أشياءهم ولا تفسدوا في الأرض بعد إصلاحها ذلكم خير لكم إن كنتم مؤمنين ولا تقعدوا بكل صراط توعدون وتصدون عن سبيل الله من آمن به وتبغونها عوجا واذكروا إذ كنتم قليلا فكثركم وانظروا كيف كان عاقبة المفسدين وَإِن كَانَ طَائِفَةٌ مِنْكُمْ آمَنُوا بِالَّذِي أُرْسِلْتُ بِهِ وَطَائِفَةٌ لَمْ يُؤْمِنُوا فَاصْبِرُوا حَتَّى حَتَّى يَحْكُمَ اللَّهُ بَيْنَنَا وَهُوَ خَيْرُ الْحَاكِمِينَ மேலும் மதியன் வாசிகளிடம் அவர்களுடைய சகோதரரான ஷுஐபை அனுப்பினோம் அவர் கூறினார் என் சமுதாயத்தார்களே அல்லாஹுக்கு அடிபணியுங்கள் அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துள்ளது எனவே அளவையை முழுமையாக அளந்து எடையை சரியாக நிறுங்கள் மக்களுக்கு அவர்களுடைய பொருள்களை குறைத்து கொடுக்காதீர்கள் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு அதில் நீங்கள் குழப்பம் விளைவிக்காதீர்கள் உண்மையிலேயே நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாயின் இதில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது மேலும் வாழ்வின் ஒவ்வொரு பாதையிலும் கொள்ளைக்காரர்கள் போல மக்களை பயமுறுத்துபவர்களாகவும் இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹுவின் பாதையை விட்டு தடுப்பவர்களாகவும் இருக்காதீர்கள் மேலும் நேரான வழியை கோணலாக்க முயலாதீர்கள் நீங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள் பிறகு அல்லாஹு உங்களை பல்கி பெருகச் செய்தான் இன்னும் கண் திறந்து பாருங்கள் உலகில் குழப்பம் விளைவித்துக் கொண்டிருந்தவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை நான் என்னென்ன அறிவுரைகளுடன் அனுப்பப்பட்டுள்ளேனோ அவற்றின் மீது உங்களில் ஒரு பிரிவினர் நம்பிக்கை கொண்டும் மற்றொரு பிரிவினர் நம்பிக்கை கொள்ளாமலும் இருந்தீர்களானால் அல்லாஹ் நமக்கிடையே தீர்ப்பு வழங்கும் வரை பொறுமையுடன் காத்துக் கொண்டிருங்கள் அவனே தீர்ப்பு வழங்குவோரில் மிகச்சிறந்தவன் قَالَ الْمَلَأُ الَّذِينَ اسْتَكْبَرُوا مِنْ قَوْمِهِ لَنُخْرِجَنَّكَ يَا شُعَيْبُ وَالَّذِينَ آمَنُوا مَعَكَ مِنْ قَرْيَتِنَا أَوْ لَتَعُودُنَّ فِي مِلَّتِنَا قَالَ أَوَلَوْ كُنَّا كَارِهِينَ قَدِ افْتَرَيْنَا عَلَى اللَّهِ كَذِبًا إِنْ عُدْنَا فِي مِلَّتِكُمْ بَعْدَ إِذْ نَجَّانَا اللَّهُ مِنْهَا وَمَا يَكُونُ لَنَا أَن نَّعُودَ فِيهَا إِلَّا أَن يَشَاءَ اللَّهُ رَبُّنَا وسع ربنا كل شيء علما على الله توكلنا ربنا افتح بيننا وبين قومنا بالحق وأنت خير الفاتحين அவருடைய சமுதாயத்தாரில் ஆணவம் மிகுந்த தலைவர்கள் கூறினார்கள் சுவைபே உம்மையும் உம்முடன் நம்பிக்கை கொண்டவர்களையும் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்ற வேண்டி வரும் அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்ப வேண்டியிருக்கும் அதற்கு சுவாய்பு பதில் தந்தார் நாங்கள் விரும்பாதவர்களாயிருந்தாலுமா இருந்தாலுமா எங்களை வற்புறுத்தி உங்கள் மார்க்கத்திற்கு திருப்பி விடுவீர்கள் உங்கள் மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் எங்களை காப்பாற்றி விட்ட பின்னர் அதன் பக்கமே நாங்கள் திரும்பினால் நாங்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தவர்களாய் ஆவோம் மேலும் நாங்கள் அம்மார்க்கத்திற்கு திரும்பி வருவது எங்களை பொறுத்து எவ்விதத்திலும் சாத்தியமானதன்று எங்கள் இறைவனாகிய அல்லாஹு நாடினால் அன்றி எங்கள் இறைவனின் அறிவு அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது அல்லாஹுவையே நாங்கள் முழுமையாக சார்ந்துள்ளோம் எங்கள் இறைவனே எங்களுக்கும் எங்களின் சமுதாயத்தாருக்கும் இடையில் சரியாக தீர்ப்பளிப்பாயாக நீயே சிறப்பாக தீர்ப்பு வழங்குபவனாயிருக்கிறாய் وقال الملأ الذين كفروا من قومه لئن اتبعتم شعيبا إنكم إذا لخاسرون فأخذتهم الرجفة فأصبحوا في دارهم جاثمين الَّذِينَ كَذَّبُوا شُعَيْبًا كَأَن لَّمْ يَغْنَوْا فِيهَا الَّذِينَ كَذَّبُوا شُعَيْبًا كَانُوا هُمُ الْخَاسِرِينَ فتولى عنهم وقال يا قوم لقد أبلغتكم رسالات ربي ونصحت لكم فكيف آسى على قوم كافرين அவர் கூறியதை ஏற்க மறுத்துவிட்ட அவருடைய சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் தமக்கிடையே கூறிக்கொண்டார்கள் நீங்கள் சுவைவை பின்பற்றினால் நிச்சயமாக அழிந்து போவீர்கள் ஆனால் நடந்தது என்னவெனில் திடுக்குறச் செய்கின்ற ஒரு நிலநடுக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது அவர்கள் தம் இல்லங்களில் முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள் ஆம் சுவைபை பொய்யரென்று கூறியவர்கள் அவ்வில்லங்களில் வசிக்காதவர்கள் போன்று அடியோடு அழிந்து போய்விட்டார்கள் சுவைபை பொய்யரென கூறியவர்கள்தாம் இறுதியில் இழப்புக்குரியவர்களானார்கள் மேலும் சுவைப் என்னுடைய சமுதாயத்தாரே நான் என் இறைவனின் தூது செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைத்து விட்டேன் மேலும் உங்களுக்கு நலன் நாடும் பொறுப்பை நிறைவேற்றிவிட்டேன் ஆனால் சத்தியத்தை மறுக்கின்ற சமுதாயத்தவர் மீது நான் எவ்வாறு அனுதாபம் கொள்வேன் என்று கூறியபடி அவ்வூரை விட்டு வெளியேறிவிட்டார் وَمَا أَرْسَلْنَا فِي قَرْيَةٍ مِّن نَّبِيٍّ إِلَّا أَخَذْنَا أَهْلَهَا بِالْبَأْسَاءِ وَالضَّرَّاءِ لَعَلَّهُمْ يَضَّرَّعُونَ ثم بدلنا مكان السيئة الحسنة حتى عفوا وقالوا وقالوا قد مس آباءنا الضراء والسراء فأخذناهم بغتة وهم لا يشعرون وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِّنَ السَّمَاءِ وَالْأَرْضِ وَلَكِن كَذَّبُوا ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون أفأمن أهل القرى أن يأتيهم بأسنا بياتا وهم نائمون أَوَأَمِنَ أَهْلُ الْقُرَىٰ أَن يَأْتِيَهُم بَأْسُنَا ضُحًى وَهُمْ يَلْعَبُونَ أَفَأَمِنُوا مَكْرَ اللَّهِ فلا يأمن مكر الله إلا القوم الخاسرون நாம் நபியை அனுப்பி வைத்த எந்த ஊர் மக்களையும் அவர்கள் பணிந்து நடந்திட வேண்டும் என்பதற்காக முதலில் கடுமையான துன்ப துயரங்களை கொண்டு சோதிக்காமல் இருக்கவில்லை பிறகு அவர்களின் துன்பத்தை இன்பமாய் மாற்றினோம் எந்த அளவுக்கெனில் அவர்கள் இன்ப நலத்தில் நன்கு திளைத்து எங்களின் முன்னோர்களுக்கும் கூட துன்பமும் இன்பமும் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருந்தன என்று கூறினார்கள் இறுதியில் அவர்கள் எதிர்பாராத நிலையில் திடீரென்று அவர்களை பிடித்தோம் ஆனால் அவ்வூர்களில் வாழ்ந்த மக்கள் இறை நம்பிக்கை கொண்டு இரையச்சமுள்ள நடத்தையை மேற்கொண்டிருப்பார்களேயானால் வானம் பூமி ஆகியவற்றின் அருள் வளங்களின் வாயில்கள் அனைத்தையும் அவர்களுக்கு நாம் திறந்து விட்டிருப்போம் ஆனால் அவர்கள் சத்தியத்தை பொய்யென்றுரைத்தார்கள் எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்த தீய செயல்களின் காரணமாக அவர்களை நாம் தண்டித்தோம் இரவில் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் நம்முடைய வேதனை அவர்களை திடீரென்று தாக்காது என்று இவ்வூர்கள் வாழும் மக்கள் அச்சமற்றிருக்கிறார்களா அல்லது பகலில் அவர்கள் வீண் விளையாட்டுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் போதே நம்முடைய வேதனை அவர்களை தாக்காது என்று இவர்கள் நிம்மதியுடன் இருக்கின்றார்களா என்ன இம்மக்கள் அல்லாஹுவின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்றிருக்கின்றார்களா உண்மையில் அழிந்து போகக்கூடிய மக்கள்தாம் அல்லாஹுவின் சூழ்ச்சி குறித்து அச்சமற்றிருப்பார்கள் أَوَلَمْ يَهْدِ لِلَّذِينَ يَرِثُونَ الْأَرْضَ مِنْ بَعْدِ أَهْلِهَا أَنْ لَوْ نَشَاءُ أَصَبْنَاهُمْ بِذُنُوبِهِمْ وَنَطْبَعُ عَلَى قُلُوبِهِمْ فَهُمْ لَا يَسْمَعُونَ تِلْكَ الْقُرَى نَقُصُّ عَلَيْكَ مِنْ أَنْبَائِهَا وَلَقَدْ جَاءَتْ جاءتهم رسلهم بالبينات فما كانوا ليؤمنوا بما كذبوا من قبل كذلك يطبع الله على قلوب الكافرين وَمَا وَجَدْنَا لِأَكْثَرِهِم مِّنْ عَهْدٍ وَإِن وَجَدْنَا أَكْثَرَهُمْ لَفَاسِقِينَ முன்பு வாழ்ந்து சென்ற புவிவாழ் மக்களுக்கு பின்னர் பூமிக்கு வாரிசாக வந்துள்ள இவர்களுக்கு இந்த உண்மை படிப்பினை தரவில்லையா அது யாதெனில் நாம் நாடினால் இவர்களின் பாவங்கள் காரணமாக இவர்களை தண்டித்திட முடியும் என்பது ஆனால் இவர்கள் இத்தகைய படிப்பினை மிக்க பேருண்மைகளில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருக்கின்றனர் மேலும் இவர்களுடைய உள்ளங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுகின்றோம் எனவே இவர்கள் எதனையும் செவியேற்பதில்லை அவ்வூர்களின் வரலாறுகளை உமக்கு நாம் கூறுகின்றோம் அவை உமக்கு எடுத்துக்காட்டுகளாய் விளங்குகின்றன அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள் ஆனால் அம்மக்கள் முன்னர் எதனை பொய்யென கூறிவிட்டிருந்தார்களோ அதனை பிறகு அவர்கள் ஏற்பவர்களா இல்லை பாருங்கள் இவ்வாறே சத்தியத்தை மறுப்போரின் உள்ளங்கள் மீது அல்லாஹு முத்திரையிடுகின்றான் அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்குறுதி பேணும் பண்பினை நாம் காணவில்லை மாறாக அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே நாம் காண்கிறோம் بَعَثْنَا مِن بَعْدِهِم مُوسَىٰ بِآيَاتِنَا إِلَىٰ فِرْعَوْنَ وَمَلَئِهِ فَظَلَمُوا بِهَا فانظر كيف كان عاقبة المفسدين பின்னர் மேற்கூறப்பட்ட அந்த சமூகங்கள் சென்ற பிறகு மூசாவை நம்முடைய சான்றுகளோடு பிராவுனிடமும் அவனுடைய சமுதாயத்தின் தலைவர்களிடமும் நாம் அனுப்பினோம் ஆயினும் அவர்களும் நம்முடைய சான்றுகளுக்கு அநீதி இழைத்தார்கள் எனவே பாருங்கள் இவ்வாறு குழப்பம் செய்து திரிந்த அவர்களின் கதி என்னவாயிற்று என்பதை وَقَالَ مُوسَى يَا فِرْعَوْنُ إِنِّي رَسُولٌ مِّن رَّبِّ الْعَالَمِينَ حَقِيقٌ عَلَى أَلَّا أَقُولَ عَلَى اللَّهِ إِلَّا الْحَقَّ قَدْ جِئْتُ جئتكم ببينة من ربكم فأرسل معي بني إسرائيل قال إن كنت جئت بآية فأرسل بها إن كنت من الصادقين فألقى عصاه فإذا هي ثعبان مبين ونزع يده فإذا هي بيضاء للناظرين மூசா கூறினார் பிராவுனே நான் அகிலமனைத்தின் அதிபதியிடமிருந்து அனுப்பப்பட்ட தூதராவேன் அல்லாஹுவின் பெயரால் சத்தியத்தை தவிர வேறெதனையும் சொல்ல மாட்டேன் இதுவே என்னுடைய பொறுப்பாகும் நான் உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்றுகளை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் எனவே நீ இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை என்னுடன் அனுப்பி வைத்துவிடு அதற்கு பிராவுன் நீர் தெளிவான சான்று ஏதேனும் கொண்டு வந்திருப்பீராயின் நீர் உம்முடைய வாதத்தில் உண்மையானவரானால் அதனை காட்டும் பார்க்கலாம் என்று கூறினான் அப்போது மூசா தம்முடைய கைத்தடியை எரிந்தார் உடனே அது உயிருள்ள பெரியதோர் பாம்பாக மாறியது பிறகு அவர் தமது கட்கத்திலிருந்து கையை வெளியே எடுத்தார் பார்ப்பவர் முன்னிலையில் அது வெண்மையாய் பளிச்சிட்டது قال الملأ من قوم فرعون إن هذا لساحر عليم يريد أن يخرجكم من أرضكم فماذا تأمرون قالوا أرجه وأخاه وأرسل في المدائن حاشرين يأتوك بكل ساحر عليم وجاء السلام السَّحَرَةُ فِرْعَوْنَ قَالُوا إِنَّ لَنَا لَأَجْرًا إِن كُنَّا نَحْنُ الْغَالِبِينَ قَالَ نَعَمْ وَإِنَّكُمْ لَمِنَ الْمُقَرَّبِينَ قَالُوا يَا مُوسَى إِمَّا أَن تُلْقِيَ وَإِمَّا أَن نَّكُونَ نَحْنُ الْمُلْقِينَ قَالَ أَلْقُوا فَلَمَّا أَلْقَوْا سَحَرُوا أَعْيُنَ النَّاسِ وَاسْتَرْهَبُوهُمْ وَجَاءُوا بِسِحْرٍ عَظِيمٍ وَأَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنْ أَلْقِ عَصَاكَ فَإِذَا هِيَ تَلْقَفُ مَا يَأْفِكُونَ இதனை கண்ணுற்ற பிராவுனுடைய சமுதாய தலைவர்கள் உண்மையிலேயே இவர் ஒரு திறமைமிக்க மந்திரவாதிதான் உங்களுடைய நாட்டை விட்டு உங்களை வெளியேற்றிவிட இவர் நினைக்கிறார் இதை பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று தமக்குள்ளே பேசிக் கொண்டார்கள் பிறகு அவர்கள் எல்லோரும் பிராவுனுக்கு ஆலோசனை கூறினார்கள் இவரையும் இவருடைய சகோதரரையும் சற்று நிறுத்தி வையுங்கள் மேலும் தேர்ச்சி பெற்ற மந்திரவாதிகள் அனைவரையும் ஒன்று திரட்டி உங்களிடம் அழைத்து வருவதற்காக எல்லா ஊர்களுக்கும் ஆட்களை அனுப்புங்கள் அவ்வாறே மந்திரவாதிகள் அனைவரும் பிராவுனிடம் வந்தார்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் அதற்கான வெகுமதி எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அல்லவா என்று கேட்டார்கள் அதற்கு பிராவுன் ஆம் மேலும் சின்னமாக நீங்கள் அரசவையில் நெருக்கமானவர்களாயும் இருப்பீர்கள் என்று பதிலுரைத்தான் பிறகு அவர்கள் மூசாவிடம் கேட்டார்கள் நீர் எரிகிறீரா அல்லது நாங்கள் எரியட்டுமா அதற்கு மூசா நீங்களே எரியுங்கள் என்று கூறினார் அவர்கள் தம்முடைய மந்திர சாதனங்களை எரிந்தபோது அவற்றின் மூலம் மக்களின் கண்களை மயக்கி அவர்களை பீதி கொள்ளச் செய்தார்கள் இவ்வாறு மாபெரும் சூனியத்தை செய்து காட்டினார்கள் நீர் உமது கைத்தடியை போடும் என்று நாம் மூசாவுக்கு அறிவித்தோம் அவர் அதனை கீழே போட்டதும் அது அவர்கள் செய்த சூனியங்கள் அனைத்தையும் நொடிப்பொழுதில் விழுங்கிவிட்டது وَبَطَلَ مَا كَانُوا يَعْمَلُونَ فَغُلِبُوا هُنَالِكَ وَانقَلَبُوا صَاغِرِينَ وَأُلْقِيَ السَّحَرَةُ سَاجِدِينَ قَالُوا آمَنَّا بِرَبِّ الْعَالَمِينَ رَبِّ موسى وهارون இவ்வாறு சத்தியம் சத்தியம்தான் என்று உறுதியாயிற்று அவர்கள் செய்தவை யாவும் வீணாகிவிட்டன பிராவுனும் அவனுடைய நண்பர்களும் வெற்றி வாகை சூடுவதற்கு பதிலாக இழிவை அடைந்தார்கள் அங்கே போட்டி அரங்கில் முறியடிக்கப்பட்டார்கள் மேலும் அந்த மந்திரவாதிகளின் நிலை என்னவாயிற்றெனில் ஏதோ ஓர் உள்ளுணர்வு அவர்களை சஜிதாவில் வீழ்த்தியது அவர்கள் கூறினார்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அகிலங்களின் அதிபதியை மூசா மற்றும் ஹாரூனின் அதிபதியை قال فرعون آمنتم به قبل أن آذن لكم إن هذا لمكر مَكَرْتُمُوهُ فِي الْمَدِينَةِ لِتُخْرِجُوا مِنْهَا أَهْلَهَا فَسَوْفَ تَعْلَمُونَ لَأُقَطِّعَنَّ أيديكم وأرجلكم من خلاف ثم لأصلبنكم أجمعين ஃபிரவுன் கூறினான் நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்பே நீங்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா சின்னமாக இந்த தலைநகரில் நீங்கள் மேற்கொண்ட சூழ்ச்சியாகும் இது இங்குள்ள ஆட்சியாளர்களை இங்கிருந்து நீங்கள் வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக விரைவில் இதன் விளைவை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் சின்னமாக நான் உங்களின் மாறுகை மாறுகால்களை துண்டித்து விடுவேன் பின்னர் உங்கள் அனைவரையும் சிலுவையில் ஏற்றி விடுவேன் قالوا إنا إلى ربنا منقلبون وَمَا تَنقِمُ مِنَّا إِلَّا أَن آمَنَّا بِآيَاتِ رَبِّنَا لَمَّا جَاءَتْنَا ربنا أفرغ علينا صبرا وتوفنا مسلمين அவர்கள் பதில் கூறினார்கள் எவ்வாறாயினும் நாங்கள் எங்கள் இறைவனின் பக்கமே திரும்பிச் செல்வோராய் இருக்கின்றோம் எங்கள் இறைவனுடைய சான்றுகள் எங்களிடம் வந்துவிட்டன அவற்றின் மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு விட்டோம் எனும் காரணத்திற்காகத்தான் நீ எங்களை பழிவாங்க நாடுகிறாய் எங்கள் இறைவா எங்களுக்கு பொறுமையை அருள்வாயாக மேலும் உனக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்த நிலையிலேயே எங்களை மரணிக்கச் செய்வாயாக وقال الملأ من قوم فرعون أتذر موسى وقومه يُفْسِدُوا فِي الْأَرْضِ وَيَذَرَكَ وَآلِهَتَكَ قَالَ سَنُقَتِّلُ أَبْنَاءَهُمْ وَنَسْتَحْيِي نِسَاءَهُمْ وَإِنَّا فَوْقَهُمْ قَاهِرُونَ பிரவுனின் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் பிரவுனிடம் கேட்டார்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பதற்காகவும் உமக்கும் உம்முடைய கடவுள்களுக்கும் பணிந்து வாழ்வதை கைவிட்டு விடுவதற்குமா மூசாவையும் அவருடைய சமூகத்தாரையும் நீர் விட்டு வைக்கின்றீர் அதற்கு பிராவுன் பதிலளித்தான் நாம் அவர்களுடைய ஆண் மக்களை கொன்றுவிட்டு அவர்களுடைய பெண் மக்களை மட்டும் உயிர் வாழ விடுவோம் சின்னமாக அவர்கள் மீது நம்முடைய ஆதிக்கம் வலுவாக இருக்கிறது قال موسى لقومه استعينوا بالله واصبروا إن الأرض لله يورثها من يشاء من عباده وَالْعَاقِبَةُ لِلْمُتَّقِينَ قَالُوا أُوذِينَا مِنْ قَبْلِ أَنْ تَأْتِيَنَا وَمِنْ بَعْدِ مَا جِئْتَنَا قَالَ عَسَى رَبِّ ربكم أن يهلك عدوكم ويستخلفكم في الأرض فينظر كيف تعملون மூசா தம் மக்களை நோக்கி கூறினார் அல்லாஹுவிடம் உதவி கோருங்கள் மேலும் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் சின்னமாக இந்த பூமி அல்லாஹுக்கு உரியது தன் அடிமைகளில் தான் நாடுவோரை அதற்கு அவன் உரிமையாக்குகிறான் இன்னும் அவனுக்கு அஞ்சிய வண்ணம் வாழ்பவர்களுக்கே இறுதி வெற்றி இருக்கிறது அதற்கு மூசாவின் சமுதாயத்தார் கூறினார்கள் நீர் எங்களிடம் வருவதற்கு முன்னரும் நாங்கள் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டோம் இப்போது எங்களிடம் நீர் வந்த பின்பும் துன்புறுத்தப்பட்டு வருகின்றோம் அதற்கு மூசா பதிலுரைத்தார் உங்கள் இறைவன் உங்களுடைய பகைவனை அழித்துவிட்டு இப்பூமியில் உங்களை பிரதிநிதிகளாக்கி நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள் என்பதை பார்க்கும் காலம் நெருங்கிவிட்டது وَلَقَدْ أَخَذْنَا آلَ فِرْعَوْنَ بِالسِّنِينَ وَنَقْصٍ مِّنَ الثَّمَرَاتِ لَعَلَّهُمْ يَذَّكَّرُونَ فَإِذَا جَاءَتْهُمُ الْحَسَنَةُ قَالُوا لَنَا هَذِهِ وَإِن تُصِبْهُمْ سَيِّئَةٌ يَطَّيَّرُوا بِمُوسَى وَمَن مَّعَهُ أَلَا إِنَّمَا طَائِرُهُمْ عِندَ اللَّهِ وَلَكِنَّ أَكْثَرَهُمْ أَكْثَرَهُمْ لَا يَعْلَمُونَ ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை பல ஆண்டுகளாய் நீடித்த பஞ்சத்தினாலும் விளைபொருள் குறைவினாலும் சோதித்தோம் அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக ஆனால் அவர்களின் நிலை எவ்வாறு இருந்ததெனில் அவர்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டால் நாங்கள் இதற்கு உரியவர்கள்தாம் என்று கூறுவார்கள் அவர்களுக்கு கெட்ட காலம் ஏற்பட்டு விட்டாலோ மூசாவையும் அவருடன் உள்ளவர்களையும் தமக்கு நேர்ந்த அபசகுணமாய் கருதுவார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உண்மையில் அவர்களுடைய அபசகுணம் அல்லாஹ்விடமே இருக்கிறது ஆயினும் அவர்களில் பெரும்பாலோர் அறியாதவர்களாயிருந்தார்கள் وَقَالُوا مَهْمَا تَأْتِنَا بِهِ مِنْ آيَةٍ لِتَسْحَرَنَا بِهَا فَمَا نَحْنُ لَكَ بِمُؤْمِنِينَ فَأَرْسَلْنَا عَلَيْهِمُ الطَّيْرَ الطُّوفَانَ وَالْجَرَادَ وَالْقُمَّلَ وَالضَّفَادِعَ وَالدَّمَ آيَاتٍ مُفَصَّلَاتٍ فَاسْتَكْبَرُوا فَاسْتَكْبَرُوا وَكَانُوا قَوْمًا مُجْرِمِينَ وَلَمَّا وَقَعَ عَلَيْهِمُ الرِّجْزُ قَالُوا يَا مُوسَى ادْعُ لَنَا رَبَّكَ بِمَا عَهِدَ عِندَكَ لَئِن كَشَفْتَ عَنَّا الرِّجْزَ لَنُؤْمِنَنَّ لَكَ وَلَنُرْسِلَنَّ مَعَكَ بَنِي إِسْرَائِيلَ அவர்கள் மூசாவிடம் கூறினார்கள் நீர் எங்களை கவர்ந்திருப்பதற்காக எந்த சான்றுகளை எங்களிடம் கொண்டு வந்தாலும் நாங்கள் நீர் கூறுவதை ஏற்றுக்கொள்பவர்களா இல்லை இறுதியில் நாம் அவர்கள் மீது புயல் மழையை அனுப்பினோம் மேலும் வெட்டுக்கிளியை ஏவினோம் பேன்களை பரப்பினோம் தவளைகளை பெருகச் செய்தோம் ரத்தத்தை பொழியச் செய்தோம் இந்த சான்றுகள் அனைத்தையும் தனித்தனியே காண்பித்தோம் ஆயினும் அவர்கள் ஆணவம் கொண்டு நடந்தனர் கொடூர குற்றவாளிகளாகவும் இருந்தனர் எப்பொழுதேனும் அவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் அவர்கள் கூறுவார்கள் மூசாவே உம்முடைய இறைவனிடம் உமக்கு அவன் அளித்துள்ள அந்தஸ்தை கொண்டு எங்களுக்காக நீர் பிரார்த்தனை புரியும் எங்களை விட்டு இத்துன்பத்தை நீர் நீக்கச் செய்தால் சின்னமாக நாங்கள் உம் கூற்றை ஏற்றுக்கொள்வோம் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களையும் உம்முடன் அனுப்பி வைப்போம் فَلَمَّا كَشَفْنَا عَنْهُمُ الرِّجْزَ إِلَى أَجَلٍ هُمْ بَالِغُوهُ إِذَا هُمْ يَنكُثُونَ فَانْتَقَمْنَا مِنْهُمْ فَأَغْرَقْنَاهُمْ فِي الْيَمِّ بِأَنَّهُمْ كَذَّبُوا بِآيَاتِنَا وَكَانُوا عَنْهَا غَافِلِينَ وَأَوْرَثْنَا الْقَوْمَ الَّذِينَ كَانُوا يَسْتَضْعَفُونَ مَشَارِقَ الْأَرْضِ وَمَغَارِبَهَا الَّتِي بَارَكْنَا فِيهَا وَتَمَّتْ كَلِمَةُ رَبِّكَ رَبِّكَ الْحُسْنَى عَلَى بَنِي إِسْرَائِيلَ بِمَا صَبَرُوا وَدَمَّرْنَا مَا كَانَ يَصْنَعُ فِرْعَوْنُ وَقَوْمُهُ وَمَا كَانُوا يَعْرِشُونَ ஆயினும் எந்த நிலையிலும் அவர்கள் அடையவிருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்களை விட்டு வேதனையை நாம் நீக்கிவிட்டாலோ உடனே அவர்கள் தம் வாக்குறுதியை முறித்து விடுகின்றார்கள் ஆகையால் அவர்களை நாம் பழி வாங்கினோம் மேலும் கடலிலே அவர்களை மூழ்கடித்தோம் ஏனெனில் அவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென கூறினார்கள் மேலும் அவற்றை குறித்து அலட்சியமாகவும் இருந்தார்கள் பிறகு இவர்களுக்கு பதிலாக பலவீனமாக்கப்பட்டிருந்த மக்களை நம்மால் அருள் வளமாக்கப்பட்ட பூமியின் கிழக்கு பகுதிகளுக்கும் மேற்கு பகுதிகளுக்கும் வாரிசுகளாக்கினோம் இவ்வாறாக உம் இறைவனின் சிறப்பான வாக்குறுதி இஸ்ராயலின் வழித்தோன்றல்கள் விஷயத்தில் முழுமையாக நிறைவேறியது ஏனென்றால் அவர்கள் பொறுமையை மேற்கொண்டிருந்தார்கள் மேலும் பிராவுனும் அவனுடைய கூட்டத்தாரும் உருவாக்கியிருந்தவற்றையும் உயர்த்தி கட்டியிருந்தவற்றையும் நாம் பாழாக்கிவிட்டோம் وجاوزنا ببني إسرائيل البحر فأتوا على قوم يعكفون على أصنام لهم قالوا يا موسى اجعل لنا إلها كما لهم آلهة قال إنكم قوم تجهلون إِنَّ هَؤُلَاءِ مُتَبَّرٌ مَا هُمْ فِيهِ وَبَاطِلٌ مَا كَانُوا يَعْمَلُونَ قَالَ أَغَيْرَ اللَّهِ أَبْغِيكُمْ إِلَٰهًا وَهُوَ فَضَّلَكُمْ عَلَى الْعَالَمِينَ وَإِذْ أَنْجَيْنَاكُمْ مِنْ آلِ فِرْعَوْنَ يَسُومُونَ لكم سُوءَ الْعَذَابِ يُقَتِّلُونَ أَبْنَاءَكُمْ وَيَسْتَحْيُونَ نِسَاءَكُمْ وَفِي ذَلِكُمْ بَلَاءٌ مِّن رَّبِّكُمْ عظيم நாம் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களை கடலை கடக்க வைத்தோம் பின்னர் அவர்கள் தமது பயணத்தை தொடர்ந்தபோது தம் சிலைகள் மீது பக்தி கொண்டிருந்த ஒரு சமுதாயத்தை அவர்கள் கடந்து செல்ல நேர்ந்தது உடனே அவர்கள் மூசாவே இம்மக்களுக்கு கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு கடவுளை உருவாக்கி தாரும் என்று கூறலானார்கள் அதற்கு மூசா கூறினார் சின்னமாக நீங்கள் அறிவில்லாமல் பேசும் கூட்டத்தினராய் இருக்கின்றீர்கள் இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கும் வழிமுறை நிச்சயம் அழிந்து போகக்கூடியதாகும் இவர்கள் செய்து கொண்டிருப்பவை முற்றிலும் வீணானவையாகும் மேலும் மூசா கூறினார் அல்லாஹுவை தவிர வேறொரு கடவுளையா நான் உங்களுக்காக தேடுவேன் உண்மையில் அவனே உங்களை அகிலத்தார் அனைவரையும் விட மேன்மையாக்கியுள்ளான் மேலும் அல்லாஹு கூறுகின்றான் பிராவுனுடைய கூட்டத்தார்களிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள் அவர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனை அளித்துக் கொண்டிருந்தார்கள் உங்களுடைய ஆண் மக்களை கொலை செய்து உங்களுடைய பெண் மக்களை உயிருடன் விட்டு வைத்திருந்தார்கள் மேலும் இதில் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு மாபெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது وَوَاعَدْنَا مُوسَى ثَلَاثِينَ لَيْلَةً وَأَتْمَمْنَاهَا بِعَشْرٍ فَتَمَّ مِيقَاتُ رَبِّهِ أَرْبَعِينَ لَيْلَةً وقال موسى لأخيه هارون اخلفني في قومي وأصلح ولا تتبع سبيل المفسدين நாம் மூசாவுக்கு முப்பது இரவுகளை வாக்களித்து சினாய் மலைக்கு அழைத்தோம் பிறகு அவற்றோடு பத்து இரவுகளை அதிகப்படுத்தினோம் இவ்வாறு நாற்பது இரவுகள் என்று அவருடைய இறைவன் நிர்ணயித்த தவணை முழுமையடைந்தது மூசா சினாய் மலைக்கு சென்றபோது தம் சகோதரர் ஹாரூனிடம் நான் சென்ற பிறகு நீர் என்னுடைய கூட்டத்தாரிடையே என் பிரதிநிதியாக இருந்து சீராக செயல்புரிந்து வருவீராக மேலும் குழப்பம் விளைவிப்போரின் நடைமுறையினை மேற்கொள்ளாதீர் என்று கூறினார் لَمَّا جَاءَ مُوسَى لِمِيقَاتِنَا وَكَلَّمَهُ رَبُّهُ قَالَ رَبِّ أَرِنِي أَنظُرْ إِلَيْكَ قَالَ لَن تَرَانِي وَلَكِنِ إِلَى الْجَبَلِ فَإِنِ اسْتَقَرَّ مَكَانَهُ فَسَوْفَ تَرَانِي فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا وَخَرَّ مُوسَى صَعِقًا فَلَمَّا أَفَاقَ قَالَ سُبْحَانَكَ تُبْتُ إِلَيْكَ وَأَنَا أَوَّلُ الْمُؤْمِنِينَ قَالَ يَا مُوسَى إِنِّي اصطفيتك على الناس برسالاتي وبكلامي فخذ ما آتيتك وكن من الشاكرين நாம் குறிப்பிட்டிருந்த நேரத்தில் மூசா வந்தார் பிறகு அவருடைய இறைவன் அவரிடம் உரையாடிய போது அவர் வேண்டினார் என் இறைவா எனக்கு உன்னை பார்க்கும் வலிமையை வழங்குவாயாக நான் உன்னை பார்க்க வேண்டும் அதற்கு இறைவன் கூறினான் என்னை நீர் காண முடியாது ஆயினும் எதிரில் உள்ள மலையை பாரும் அது தனது இருப்பிடத்தில் நிலைத்திருந்தால் என்னை நீர் காண முடியும் அவருடைய இறைவன் அம்மலையின் மீது வெளிப்பட்ட போது அது பொடி பொடியாகிவிட்டது மூசாவும் திடுக்கிட்டு மயங்கி விழுந்தார் பிறகு உணர்வு பெற்றபோது கூறினார் நீ மிகவும் தூய்மையானவன் நான் உன்னிடம் மன்னிப்பு கோரி மீளுகின்றேன் மேலும் நான் நம்பிக்கை கொள்வோரில் முதன்மையானவனாக இருக்கின்றேன் அதற்கு அல்லாஹ் மூசாவே என்னுடைய தூது பணிகளுக்காகவும் என்னுடன் உரையாடுவதற்காகவும் மனிதர்கள் யாவரையும் விட முன்னுரிமை வழங்கி உம்மை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் எனவே நான் உமக்கு வழங்கியதை பெற்றுக் கொள்வீராக மேலும் நன்றி செலுத்துவோராய் திகழ்வீராக என்று கூறினான் وَكَتَبْنَا لَهُ فِي الْأَلْوَاحِ مِنْ كُلِّ شَيْءٍ مَوْعِظَةً وَتَفْصِيلًا لِكُلِّ شَيْءٍ فَخُذْهَا بِقُوَّةٍ فَخُذْهَا بِقُوَّةٍ وَأْمُرْ قَوْمَكَ يَأْخُذُوا بِأَحْسَنِهَا سَأُرِيكُمْ دَارَ الْفَاسِقِينَ سأصرف عن آياتي الذين يتكبرون في الأرض بغير الحق وإن يروا كل آية لا يؤمنوا بها وَإِن يَرَوْا كُلَّ آيَةٍ لَّا يُؤْمِنُوا بِهَا وَإِن يَرَوْا سَبِيلَ الرُّشْدِ لَا يَتَّخِذُوهُ سَبِيلًا وَإِن يَرَوْا سَبِيلَ الْغَيِّ يَتَّخِذُوهُ سَبِيلًا ذَلِكَ بِأَنَّهُمْ كَذَّبُوا بِآيَاتِنَا وَكَانُوا عَنْهَا غَافِلِينَ وَالَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا وَلِقَاءِ الْآخِرَةِ حَبِطَتْ أعمالهم هل يجزون إلا ما كانوا يعملون இதன் பின்னர் நாம் மூசாவுக்கு வாழ்க்கை துறை ஒவ்வொன்றுக்கும் வேண்டிய அறவுரையையும் ஒவ்வொன்றை பற்றிய விளக்கத்தையும் பலகைகளில் எழுதி கொடுத்தோம் மேலும் நாம் அவருக்கு கூறினோம் இந்த அறவுரைகளை நீர் பலமாக பற்றி பிடித்துக் கொள்வீராக மேலும் இவற்றில் உள்ள சிறந்த கருத்துக்களை பின்பற்றும்படி உம்முடைய சமுதாயத்தாருக்கு நீர் கட்டளையிடுவீராக அதி விரைவில் பாவம் புரிவோர்க்குரிய இருப்பிடத்தை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் பூமியில் நியாயமின்றி பெருமை கொள்பவர்களின் பார்வைகளை என்னுடைய சான்றுகளை விட்டு நான் திருப்பி விடுவேன் அவர்கள் எந்த சான்றுகளை கண்டாலும் ஒருபோதும் அவற்றின் மீது நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் மேலும் நேர்வழியினை தம் கண்ணெதிரே அவர்கள் கண்டாலும் கூட அதனை மேற்கொள்ள மாட்டார்கள் ஆனால் வழிகேடான பாதையை காண்பார்களானால் அதனை மேற்கொள்ள முனைந்து விடுகின்றார்கள் அதற்கு காரணம் யாதெனில் அவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென கூறினார்கள் மேலும் அவற்றை அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் எனவே எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென கூறினார்களோ மேலும் மறுமை நாளை சந்திக்க இருப்பதையும் மறுத்தார்களோ அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன தாங்கள் செய்து கொண்டிருக்கும் செயல்களுக்குரிய கூலியை தவிர வேறு எதனை இவர்கள் பெற முடியும் وَاتَّخَذَ قَوْمُ مُوسَى مِن بَعْدِهِ مِنْ حُلِيِّهِمْ عِجْلًا جَسَدًا لَهُ خُوَارٌ أَلَمْ يَرَوْا أَنَّهُ لَا يُكَلِّمُهُمْ وَلَا يَهْدِيهِمْ سَبِيلًا اتَّخَذُوهُ وَكَانُوا ظَالِمِينَ وَلَمَّا سُقِطَ فِي أَيْدِيهِمْ وَرَأَوْا أَنَّهُمْ قَدْ ضَلُّوا قَالُوا لَئِن لَّمْ يَرْحَمْنَا رَبُّنَا وَيَغْفِرْ لَنَا لَنَكُونَنَّ مِنَ الْخَاسِرِينَ موسى சினாய் மலைக்கு சென்ற பிறகு அவருடைய சமூகத்தார் தங்களுடைய ஆபரணங்களை உருக்கி கன்றுக்குட்டியின் வடிவத்தை உருவாக்கி வணங்கினார்கள் அதற்கு மாட்டின் சப்தம் இருந்தது அது அவர்களிடம் பேசுவதும் இல்லை எந்த விவகாரங்களிலும் அவர்களுக்கு வழிகாட்டுவதும் இல்லை என்பதை அவர்கள் கவனித்திருக்க வேண்டாமா ஆயினும் அதனை அவர்கள் தெய்வமாக்கி கொண்டார்கள் மேலும் அவர்கள் பெரும் அக்கிரமக்காரர்களாகிவிட்டார்கள் பிறகு அவர்கள் உருவாக்கியவை அனைத்தும் தகர்ந்து விட்டன மேலும் உண்மையிலேயே வழிதவறிவிட்டோம் என்பதை அவர்கள் உணர்ந்தனர் அப்போது அவர்கள் கூறலானார்கள் எங்கள் இறைவன் எங்களுக்கு கருணை புரிந்து எங்களுக்கு மன்னிப்பு வழங்கியிராவிட்டால் நிச்சயமாக நாங்கள் இழப்புக்குள்ளாகி இருப்போம் وَلَمَّا رَجَعَ مُوسَى إِلَى قَوْمِهِ غضبان أسفا قال بئس ما خلفتموني من بعدي أعجلتم أمر ربكم وألقى الألواح وأخذ بِرَأْسِ أخيه يجره إليه قال ابن أم إن القوم استضعفوني وكادوا يقتلونني فلا تشمت بِيَ الأعداء ولا تجعلني مع القوم الظالمين قال رب اغفر لي ولأخي وأدخلنا في رحمتك وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ மூசா தம் சமுதாயத்தாரிடம் கோபமும் வேதனையும் கொண்டவராக திரும்பினார் வந்தவுடனேயே அவர் கூறினார் நான் சென்ற பிறகு என்னுடைய பிரதிநிதிகளாயிருந்து நீங்கள் செய்த செயல் எத்துணை கெட்டது உங்கள் இறைவனின் கட்டளையை எதிர்பார்த்து பொறுமையாய் இருந்திருக்க கூடாதா மேலும் பலகைகளை போட்டு விட்டார் மேலும் தம் சகோதரர் ஹாரூனின் தலைமுடியை பிடித்து இழுத்தார் ஹாரூன் கூறினார் என் தாயின் மகனே இம்மக்கள் என்னை பலவீனனாக கருதி என்னை கொலை செய்யவும் முனைந்து விட்டார்கள் எனவே எதிரிகள் என்னை பார்த்து நகைக்குமாறு நீர் செய்து விடாதீர் மேலும் இந்த அக்கிரமக்கார கூட்டத்தார்களுடன் என்னையும் சேர்த்து விடாதீர் அப்போது மூசா என் இறைவா என்னையும் என் சகோதரரையும் மன்னிப்பாயாக மேலும் உன்னுடைய கருணையில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக நீ அனைவரையும் விட அதிகம் கருணை புரிபவனாவாய் என்று இறைஞ்சினார் اتخذوا العجل سينالهم غضب من ربهم وذلة في الحياة الدنيا وَكَذَلِكَ نَجْزِي الْمُفْتَرِينَ وَالَّذِينَ عَمِلُوا السَّيِّئَاتِ ثُمَّ تَابُوا مِنْ بَعْدِهَا وَآمَنُوا إِنَّ رَبَّهُمْ ربك من بعدها لغفور رحيم அதற்கு இவ்வாறு பதில் அளிக்கப்பட்டது எவர்கள் கன்றுக்குட்டியை தெய்வமாக எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் நிச்சயம் தம் இறைவனின் சினத்திற்கு ஆளாகியே தீர்வார்கள் மேலும் உலக வாழ்விலும் இழிவுக்குரியவர்களாகி விடுவார்கள் பொய் புனைந்துரைப்பவர்களுக்கு நாம் இவ்வாறே தண்டனை அளிக்கின்றோம் மேலும் எவர்கள் தீவினைகள் புரிகின்றார்களோ பின்னர் அவற்றிலிருந்து விலகி மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கையும் கொண்டார்களேயானால் அதன் பிறகு சின்னமாக உம் இறைவன் அவர்களை அதிகம் மன்னித்து கிருபை செய்பவனாக இருக்கின்றான் وَلَمَّا سَكَتَ عَن مُوسَى الْغَضَبُ أَخَذَ الْأَلْوَاحَ وَفِي نُسْخَتِهَا هُدًى وَرَحْمَةٌ لِّلَّذِينَ هُمْ لِرَبِّهِمْ يَرْهَبُونَ وَاخْتَارَ مُوسَى قَوْمَهُ سَبْعِينَ رَجُلًا لِّمِيقَاتِنَا فَلَمَّا أَخَذَتْهُمُ الرَّجْفَةُ قَالَ رَبِّ لَوْ شِئْتَ أَهْلَكْتَهُم مِّن قَبْلُ وَإِيَّايَ أَتُهْلِكُنَا بِمَا فَعَلَ السفهاء منا إن هي إلا فتنتك تضل بها من تشاء وتهدي من تشاء أنت ولينا فاغفر لنا وارحمنا وأنت خير الغافرين மேலும் மூசாவுக்கு கோபம் தணிந்தபோது அப்பலகைகளை அவர் எடுத்துக்கொண்டார் மேலும் எவர்கள் தம் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு அவற்றில் எழுதப்பட்டிருந்த அறிவுரைகளில் வழிகாட்டலும் அருளும் இருந்தன மேலும் மூசா தம் சமுதாயத்தை சார்ந்தவர்களில் எழுபது பேரை நாம் குறிப்பிட்ட நேரத்தில் தம்முடன் வருவதற்காக தேர்ந்தெடுத்தார் கடும் பூகம்பம் அவர்களை தாக்கிய போது மூசா இறைஞ்சினார் என் இறைவனே நீ நாடியிருந்தால் அவர்களையும் என்னையும் முன்பே அழித்து விட்டிருக்க முடியும் எங்களில் சில அறிவிலிகள் செய்த தவறுகளுக்காக எங்கள் அனைவரையும் அழிக்கப் போகின்றாயா இது உன்னுடைய சோதனையே அன்றி வேறில்லை இதன் மூலம் நீ நாடுகின்றவர்களை வழிகெடுக்கிறாய் இன்னும் நீ நாடுகின்றவர்களுக்கு நேர்வழியை காண்பிக்கின்றாய் எங்கள் பாதுகாவலன் நீயே எனவே எங்களை மன்னித்து மேலும் எங்கள் மீது கருணை புரிவாயாக நீ எல்லோரையும் விட அதிகம் மன்னிப்பவனாயிருக்கின்றாய் واكتب لنا في هذه الدنيا حسنة وفي الآخرة إنا هدنا إليك قال عذابي أصيب به لِمَنْ أَشَاءُ وَرَحْمَتِي وَسِعَتْ كُلَّ شَيْءٍ فَسَأَكْتُبُهَا لِلَّذِينَ يَتَّقُونَ وَيُؤْمِنُونَ ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون இன்னும் எங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் நன்மையை எழுதி வைப்பாயாக சின்னமாக நாங்கள் உன்பக்கம் திரும்பிவிட்டோம் அதற்கு இறைவன் நான் நாடுகின்றவர்களுக்கு தண்டனை அளிப்பேன் ஆயினும் என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றது எனவே எவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ மேலும் ஜக்காத்தையும் அளிக்கின்றார்களோ மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் அந்த அருளை உரித்தாக்குவேன் என்று பதிலுரைத்தான் الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف يَأْمُرُهُم بِالْمَعْرُوفِ وَيَنْهَاهُمْ عَنِ الْمُنكَرِ وَيُحِلُّ لَهُمُ الطَّيِّبَاتِ وَيُحَرِّمُ عَلَيْهِمُ الْخَبَائِثَ وَيَضَعُ عَنْهُمْ إِصْرَهُمْ وَيَضَعُ عَنْهُمْ إِصْرَهُمْ وَالْأَغْلَالَ الَّتِي كَانَتْ عَلَيْهِمْ فَالَّذِينَ آمَنُوا بِهِ وَعَزَّرُوهُ وَنَصَرُوهُ وَاتَّقُوا وَاتَّبَعُوا النُّورَ الَّذِي أُنْزِلَ مَعَهُ أُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ எனவே இன்று அந்த அருளுக்குரியவர்கள் எத்தகையவர்களெனில் அவர்கள் உம்மி நபியாகிய இந்த தூதரை பின்பற்றுவார்கள் இவரை குறித்து அவர்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள் இவர் நன்மை செய்யுமாறு அவர்களை ஏவுகின்றார் தீமைகளிலிருந்து அவர்களை தடுக்கின்றார் மேலும் அவர்களுக்கு தூய்மையானவற்றை அனுமதிக்கின்றார் தூய்மையில்லாதவற்றை தடை செய்கின்றார் மேலும் அவர்களின் மீதுள்ள சுமையை இறக்குகின்றார் அவர்களை பிணைத்திருந்த விலங்குகளையும் உடைத்தெறுகின்றார் எனவே எவர்கள் இந்நபி மீது நம்பிக்கை கொண்டு இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகின்றார்களோ மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியினை பின்பற்றுகிறார்களோ அவர்களே வெற்றியாளர்களாவர் قُلْ يَا أَيُّهَا النَّاسُ إِنِّي رَسُولُ اللَّهِ إِلَيْكُمْ جَمِيعًا الَّذِي لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَا إِلَٰهَ إِلَّا هُوَ يُحْيِي وَيُمِيتُ فَآمِنُوا بِاللَّهِ وَرَسُولِهِ النَّبِيِّ الْأُمِّيِّ الَّذِي يُؤْمِنُ بِاللَّهِ وَكَلِمَاتِهِ وَاتَّبِعُوهُ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ முஹம்மதே நீர் கூறும் மனிதர்களே சின்னமாக வானங்கள் மற்றும் பூமியின் அதிபதியாகிய அல்லாஹுவின் தூதராக நான் உங்கள் அனைவர்வாலும் அனுப்பப்பட்டுள்ளேன் அவனைத் தவிர வேறு இறைவன் இல்லை அவனே வாழ்வையும் மரணத்தையும் கொடுக்கின்றான் எனவே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவனால் அனுப்பப்பட்ட உம்மி நபி மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரோ அல்லாஹுவையும் அவனுடைய வேத வாக்குகளையும் நம்புகின்றார் மேலும் அவரை பின்பற்றுங்கள் அதனால் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும் وَمِن قَوْمِ مُوسَى أُمَّةٌ يَهْدُونَ بِالْحَقِّ وَبِهِ يَعْدِلُونَ وَقَطَّعْنَاهُمُ اثْنَتَيْ عَشْرَةَ أَسْبَاطًا أُمَمًا وَأَوْحَيْنَا إِلَى مُوسَى إِذِ اسْتَسْقَاهُ وَقَاهُ قَوْمُهُ أَنِ اضْرِب بِعَصَاكَ الْحَجَرَ فَانْبَجَسَتْ مِنْهُ اثْنَتَا عَشْرَةَ عَيْنًا قَدْ عَلِمَ كُلُّ أُنَاسٍ مَّشْرَبَهُمْ ۖ وَظَلَّلْنَا عَلَيْهِمُ الْغَمَامَ وَأَنزَلْنَا عَلَيْهِمُ الْمَنَّ وَالسَّلْوَى كُلُوا مِن طَيِّبَاتِ مَا رَزَقْنَاكُمْ وَمَا ظَلَمُونَا وَلَكِن كَانُوا أَنفُسَهُمْ يَظْلِمُونَ சத்தியத்தின் அடிப்படையில் வழிகாட்டி அதற்கு ஏற்பவே நீதி செலுத்தக்கூடிய ஒரு பிரிவினர் மூசாவுடைய சமுதாயத்தாரில் இருந்தனர் மேலும் நாம் அச்சமூகத்தை பனிரண்டு குலங்களாக பிரித்து ஒவ்வொன்றையும் தனிப்பெரும் சமுதாயங்களாக அமைத்தோம் மேலும் மூசாவிடம் அவருடைய சமுதாயத்தார்கள் தண்ணீர் வேண்டிய போது இன்ன பாறையை உமது கைத்தடியை கொண்டு அடியும் என்று அவருக்கு அறிவித்தோம் அப்பாறையிலிருந்து உடனே பனிரெண்டு ஊற்றுக்கள் பொங்கின ஒவ்வொரு குழுவினரும் தாங்கள் தண்ணீர் பருகும் இடத்தை நன்கு அறிந்து கொண்டார்கள் மேலும் நாம் அவர்கள் மீது மேகத்தை நிழலிடச் செய்தோம் மேலும் அவர்களுக்கு மண்ணு சல்வா என்கிற புனித உணவுகளையும் இறக்கி வைத்தோம் நாம் உங்களுக்கு அளித்த தூய்மையான பொருள்களை புசியுங்கள் என்று கூறினோம் ஆனால் அவர்கள் இதன் பின்னரும் தீய செயல்களை மேற்கொண்டதனால் நமக்கு அநீதி இழைத்திடவில்லை மாறாக தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டிருந்தனர் وَإِذْ قِيلَ لَهُمُ اسْكُنُوا هَٰذِهِ الْقَرْيَةَ وَكُلُوا مِنْهَا حَيْثُ شِئْتُمْ شِئْتُمْ وَقُولُوا حِطَّةٌ وَادْخُلُوا الْبَابَ سُجَّدًا نَغْفِرْ لَكُمْ خَطِيئَاتِكُمْ سَنَزِيدُ الْمُحْسِنِينَ فَبَدَّلَ الَّذِينَ ظَلَمُوا مِنْهُمْ قَوْلًا غَيْرَ الَّذِي قِيلَ لَهُمْ فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ رِجْزًا فَأَرْسَلْنَا عَلَيْهِمْ رِجْزًا مِنَ السَّمَاءِ بما كانوا يظلمون மேலும் இவ்வாறு அவர்களிடம் கூறப்பட்டதை நீர் நினைவு கூறும் நீங்கள் இவ்வூரில் வசியுங்கள் மேலும் இங்கு கிடைப்பவற்றை விரும்பியவாறு தாராளமாக புசியுங்கள் இன்னும் பாவ விமோசன வார்த்தையான ஹித்தத்துன் என்று சொல்லியவாறே செல்லுங்கள் மேலும் ஊரின் தலைவாயிலில் சிறம்பணிந்தவாறு நுழையுங்கள் நாம் உங்களுடைய தவறுகளை மன்னிப்போம் சிறந்த முறையில் நற்செயல் புரிவோருக்கு விரைவில் அதிக நற்கூலி வழங்குவோம் ஆயினும் அவர்களில் அக்கிரமக்காரர்கள் தங்களுக்கு கூறப்பட்ட சொல்லை வேறொன்றாக மாற்றிவிட்டார்கள் ஆகவே இவ்வாறு அவர்கள் அக்கிரமம் செய்து கொண்டிருந்த காரணத்தால் வானத்திலிருந்து வேதனையை அவர்கள் மீது அனுப்பினோம் واسألهم عن القرية التي كانت حاضرة البحر إذ يعدون في السبت إذ تأتيهم حيتانهم يوم سبتهم شرعا ويوم لا يسبتون لا تأتيهم كذلك نبلوهم بما كانوا يفسقون وَإِذْ قَالَتْ أُمَّةٌ مِّنْهُمْ لِمَ تَعِظُونَ قَوْمًا اللَّهُ مُهْلِكُهُمْ أَوْ مُعَذِّبُهُمْ عَذَابًا شَدِيدًا قَالُوا مَعْذِرَةً إِلَى رَبِّكُمْ وَلَعَلَّهُمْ يَتَّقُونَ கடற்கரை ஓரத்தில் அமைந்திருந்த ஓர் ஊரைப் பற்றியும் இவர்களிடம் நீர் கேளும் அங்கு வாழ்ந்த மக்கள் சபுத்து எனும் சனிக்கிழமை இறை கட்டளையை மீறியதை இவர்களுக்கு நினைவூட்டும் அந்த சனிக்கிழமைகளில் அவர்களுடைய மீன்கள் தண்ணீரின் மேல் மட்டத்தில் உயர்ந்து அவர்களிடம் வரும் மேலும் சனிக்கிழமை அல்லாத நாட்களில் அவ்வாறு அம்மீன்கள் அவர்களிடம் வரமாட்டாது அவர்கள் கீழ்ப்படியாதிருந்த காரணத்தால் அவர்களை இவ்வாறு சோதனைக்குள்ளாக்கி இருந்தோம் மேலும் இவர்களுக்கு நினைவூட்டும் அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் எந்த மக்களை அல்லாஹு அழிக்கவிருக்கின்றானோ அல்லது கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கவிருக்கின்றானோ அந்த மக்களுக்கு நீங்கள் ஏன் நல்லுரை வழங்குகின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அவர்கள் நாங்கள் உங்கள் இறைவனிடம் தகுந்த காரணம் கூற வேண்டும் என்பதற்காகவே இவர்களுக்கு நல்லுரை கூறுகின்றோம் மேலும் இதன் மூலம் இவர்கள் இறைவனுக்கு மாறு செய்வதிலிருந்து தவிர்ந்து கொள்ளவும் கூடும் என்று பதில் கூறினார்கள் فَلَمَّا نَسُوا مَا ذُكِّرُوا بِهِ أَنجَيْنَا الَّذِينَ يَنْهَوْنَ عَنِ السُّوءِ وَأَخَذْنَا الَّذِينَ ظَلَمُوا بِعَذَابٍ بَئِيسٍ بِمَا كَانُوا يَفْسُقُونَ فَلَمَّا عَتَوْا عَمَّا نُهُوا عَنْهُ قُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ இறுதியில் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தவற்றை முற்றிலும் அவர்கள் மறந்துவிட்ட போது தீமைகளிலிருந்து தடுத்துக் கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் அநீதி புரிந்த அனைவரையும் அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்த காரணத்தால் கடுமையான வேதனை கொடுத்து தண்டித்தோம் பிறகு அவர்கள் எந்த செயல்களை செய்யக்கூடாதென தடுக்கப்பட்டார்களோ அவற்றையே அவர்கள் ஆணவத்துடன் செய்து கொண்டிருந்த போது நீங்கள் குரங்குகளாகி இழிவடைந்து விடுங்கள் என்று நாம் கூறினோம் وَإِذْ تَأَذَّنَ رَبُّكَ لَيَبْعَثَنَّ عَلَيْهِمْ إِلَى يَوْمِ الْقِيَامَةِ مَن يَسُومُهُمْ سُوءَ الْعَذَابِ إِنَّ رَبَّكَ لَسَرِيعُ الْعِقَابِ وَإِنَّهُ لَغَفُورٌ رَّحِيمٌ மேலும் அவர்களுக்கு மோசமான வேதனையை கொடுக்கக்கூடியவர்களையே மறுமை நாள் வரை நாம் அவர்கள் மீது ஏவிக் கொண்டிருப்போம் என உம் இறைவன் அறிவித்ததை நீர் நினைவு கூறுவீராக சின்னமாக உம்முடைய இறைவன் தண்டனை வழங்குவதில் மிக விரைவானவன் ஆவான் மேலும் சின்னமாக அவன் மன்னிப்பவனாகவும் கருணை பொழிபவனாகவும் இருக்கின்றான் وَقَطَّعْنَاهُمْ فِي الْأَرْضِ أُمَمًا مِنْهُمُ الصَّالِحُونَ وَمِنْهُمْ دُونَ ذَلِكَ وَبَلَوْنَاهُمْ بِالْحَسَنَاتِ وَالسَّيِّئَاتِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ فَخَلَفَ مِن بَعْدِهِمْ خَلْفٌ وَرِثُوا الْكِتَابَ يَأْخُذُونَ عَرَضَ هَذَا الْأَدْنَى وَيَقُولُونَ سَيُغْفَرُ لَنَا وَإِن يَأْتِهِمْ عَرَضٌ مِثْلُهُ يَأْخُذُوهُ أَلَمْ يُؤْخَذْ عَلَيْهِمْ مِيثَاقُ الْكِتَابِ أَلَّا يَقُولُوا عَلَى اللَّهِ إِلَّا الْحَقَّ وَدَرَسُوا مَا فِيهِ وَالدَّارُ الْآخِرَةُ خَيْرٌ لِّلَّذِينَ يَتَّقُونَ أَفَلَا تَعْقِلُونَ நாம் இப்பூமியில் அவர்களை பல சமூகங்களாக பிரித்து பிளவுபட செய்தோம் அவர்களில் சிலர் நல்லவர்களாயிருந்தனர் வேறு சிலர் அப்படி இருக்கவில்லை மேலும் இன்ப துன்ப நிலைகளுக்கு ஆளாக்கி அவர்களை சோதித்துக் கொண்டிருந்தோம் அவர்கள் நல்வழியின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஆனால் அந்த முந்தைய சந்ததிகளுக்கு பிறகு தீயோர் அவர்களின் பிரதிநிதிகளாய் வந்தார்கள் அவர்கள் இறைமறையின் வாரிசுகளாய் இருந்த போதிலும் இந்த அற்ப உலகின் ஆதாயங்களை பெறுகின்றார்கள் நாங்கள் நிச்சயம் மன்னிக்கப்படுவோம் என்றும் கூறுகின்றார்கள் பிறகும் அதுபோன்ற ஆதாயங்கள் அவர்களிடம் வரும்போது அவற்றையும் பாய்ந்து பெறுகின்றார்கள் அல்லாஹுவின் விஷயத்தில் சத்தியத்தை தவிர வேறு எதையும் கூறக்கூடாது என்று வேதத்தில் அவர்களிடம் உறுதிமொழி வாங்கப்படவில்லையா மேலும் வேதத்தில் என்ன எழுதப்பட்டு உள்ளது என்பதை அவர்கள் படித்திருக்கிறார்களே இரையச்சமுடையோருக்கு மறுமை இல்லமே சிறந்ததாகும் இதனை கூட நீங்கள் புரிந்து கொள்ள மாட்டீர்களா والذين يمسكون بالكتاب وأقاموا الصلاة إنا لا نضيع أجر المصلحين وَإِذْ نَتَقْنَا الْجَبَلَ فَوْقَهُمْ كَأَنَّهُ ظُلَّةٌ وَظَنُّوا أَنَّهُ وَاقِعٌ بِهِمْ خُذُوا مَا آتَيْنَاكُمْ بِقُوَّةٍ خذوا ما آتيناكم بقوة واذكروا ما فيه لعلكم تتقون யார் யார் வேதத்தை முறையாக கடைபிடித்து தொழுகையையும் நிலைநிறுத்துகின்றார்களோ அத்தகைய நல்லொழுக்கம் உடையோருக்கான கூலியை சின்னமாக நாம் வீணாக்க மாட்டோம் மேலும் இதையும் அவர்களுக்கு நினைவூட்டுவீராக நாம் மலையை பெயர்த்து அதனை அவர்களுக்கு மேல் குடையை போன்று நிழலிடச் செய்தோம் அது தங்கள் மீது விழுந்து விடுமோ என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அப்போது நாம் அவர்களிடம் கூறினோம் நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற வேதத்தை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள் மேலும் அதில் உள்ளவற்றை நினைவில் வையுங்கள் அதனால் நீங்கள் தவறான நடத்தையிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடும் وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنْفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ ۖ قَالُوا بَلَى شَهِدْنَا ۖ أَن تَقُولُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا عَنْ هَذَا غَافِلِينَ أَوْ تَقُولُوا إِنَّمَا أَشْرَكَ آبَاؤُنَا مِنْ قَبْلُ وَكُنَّا ذُرِّيَّةً مِنْ بَعْدِهِمْ أَفَتُهْلِكُنَا بِمَا فَعَلَ الْمُبْطِلُونَ وكذلك نفصل الآيات ولعلهم يرجعون மேலும் நபியே இதனையும் இம்மக்களுக்கு நினைவூட்டுவீராக உம் இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்களை வெளிப்படுத்தி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக்கி நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான் ஆம் நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன் இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள் எதற்காக நாம் இவ்வாறு செய்தோமெனில் மறுமை நாளில் நாங்கள் இதனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களாயிருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது அல்லது முன்னர் எங்கள் மூதாதையர்களே இறைவனுக்கு இணை கற்பிக்க தொடங்கிவிட்டிருந்தார்கள் நாங்கள் அவர்களுக்கு பின்னர் வந்த வழித்தோன்றல்கள்தாம் எனவே தவறான மக்கள் செய்த செயலுக்காக எங்களை நீ தண்டிக்கப் போகின்றாயா என்றும் நீங்கள் கூறக்கூடாது என்பதற்காகத்தான் மேலும் இவ்வாறு நாம் சான்றுகளை தெளிவாக எடுத்துரைக்கின்றோம் நல்வழியின் பக்கம் அவர்கள் திரும்பிவிடக்கூடும் என்பதற்காக وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا فَانْسَلَخَ مِنْهَا فَأَتْبَعَهُ الشَّيْطَانُ فَكَانَ مِنَ الْغَاوِينَ وَلَوْ شِئْنَا لَرَفَعْنَاهُ بِهَا وَلَكِنَّهُ أَخْلَدَ إِلَى الْأَرْضِ وَاتَّبَعَ هَوَاهُ فَمَثَلُهُ كَمَثَلِ الْكَلْبِ إِن تَحْمِلْ عَلَيْهِ يَلْهَثْ أَوْ تَتْرُكْهُ يلهث ذلك مثل القوم الذين كذبوا بآياتنا فاقصص القصص لعلهم يتفكرون மேலும் நபியே ஒரு மனிதனின் நிலையை நீர் இவர்களுக்கு எடுத்துரைப்பீராக அவன் எத்தகையவன் என்றால் நாம் அவனுக்கு நம்முடைய வசனங்களின் அறிவை வழங்கியிருந்தும் அவன் அவற்றை பின்பற்றாமல் நழுவி ஓடினான் இறுதியில் செய்தான் அவனை பின்தொடர்ந்தான் இவ்வாறாக அந்த மனிதன் வழிகட்டவர்களில் ஒருவனாகிவிட்டான் நாம் நாடியிருந்தால் அவ்வசனங்களின் மூலம் அவனை உயர்த்தியிருப்போம் ஆயினும் அவன் இவ்வுலக வாழ்விலேயே மோகம் கொண்டான் மேலும் தன்னுடைய மன இச்சைகளையே பின்பற்றலானான் எனவே அவனுடைய நிலை நாயை போன்றதாகும் அதனை நீர் துரத்தினாலும் நாக்கை தொங்க விட்டுக் கொண்டுதான் இருக்கும் துரத்தாமல் விட்டுவிட்டாலும் நாக்கை தொங்க விட்டுக் கொண்டுதான் இருக்கும் நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகின்ற மக்களுக்கு இதுவே உதாரணமாகும் இச்சம்பவங்களை நீர் இவர்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருப்பீராக அதன் மூலம் இவர்கள் சிந்தித்து உணரக்கூடும் سَاءَ مَثَلًا الْقَوْمُ الَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا وَأَنفُسَهُمْ كَانُوا يَظْلِمُونَ مَن يَهْدِ اللَّهُ فَهُوَ الْمُهْتَدِي وَمَن يُضْلِلْ فَأُولَئِكَ هُمُ الْخَاسِرُونَ وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَا يَسْمَعُونَ بِهَا أولئك كالأنعام بل هم أضل أولئك هم الغافلون நம்முடைய வசனங்களை பொய்யென கூறி தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டிருந்த சமுதாயத்தாரின் உவமை எத்துணை கெட்டது அல்லாஹ் எவருக்கு நேர்வழியை அருளுகின்றானோ அவரே நேர்வழி பெற்றவராவார் மேலும் யாருக்கு அல்லாஹ் தன் வழிகாட்டுதலை வழங்கவில்லையோ அத்தகையவர்களே பேரிழப்புக்கு ஆளானவர்கள் மேலும் உண்மை யாதனில் ஜின் மற்றும் மனித வர்க்கத்தில் பெரும்பாலோரை நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு இதயங்கள் இருக்கின்றன ஆயினும் அவற்றால் அவர்கள் சிந்தித்துணர்வதில்லை அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன ஆயினும் அவற்றால் அவர்கள் பார்ப்பதில்லை அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன ஆயினும் அவற்றால் அவர்கள் கேட்பதில்லை அவர்கள் மிருகங்களைப் போன்றவர்கள் ஏன் அவற்றை விடவும் அவர்கள் தாழ்ந்தவர்கள் அவர்கள்தாம் அலட்சியத்தில் மூழ்கி இருப்பவர்கள் وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا وَذَرُوا الَّذِينَ يُلْحِدُونَ فِي أَسْمَائِهِ سَيُجْزَوْنَ مَا كَانُوا يَعْمَلُونَ وَمِمَّنْ خَلَقْنَا أُمَّةً يَهْدُونَ بِالْحَقِّ وَبِهِ يَعْدِلُونَ وَالَّذِينَ كَذَّبُوا بِآيَاتِنَا سَنَسْتَدْرِجُهُم مِّنْ حَيْثُ لَا يَعْلَمُونَ وَأُمْلِي لَهُمْ அல்லாஹ் அழகிய பெயர்களுக்கு உரித்தானவன் எனவே அந்த அழகிய பெயர்களைக் கொண்டே அவனை அழையுங்கள் மேலும் அவனுக்கு பெயர்கள் வைப்பதில் வழிபிறந்து செல்பவர்களை விட்டுவிடுங்கள் அவர்கள் செய்து கொண்டிருப்பவற்றின் கூலியை அவர்கள் பெற்றே தீர்வார்கள் நாம் படைத்த மக்களில் ஒரு பிரிவினர் இப்படியும் இருக்கிறார்கள் அவர்கள் முற்றிலும் சத்தியத்திற்கேற்பவே வழிகாட்டுகிறார்கள் மேலும் சத்தியத்திற்கேற்பவே நீதி வழங்குகிறார்கள் நம்முடைய வசனங்களை பொய் என்று உரைத்தவர்களை அவர்கள் அறியாத வகையில் படிப்படியாக அழிவின் பக்கம் நாம் கொண்டு செல்வோம் மேலும் நான் அவர்களுக்கு அவகாசம் அளித்துக் கொண்டிருக்கின்றேன் சின்னமாக என்னுடைய சூழ்ச்சியை யாராலும் முறியடித்து விட முடியாது أَوَلَمْ يَتَفَكَّرُوا مَا بِصَاحِبِهِم مِّن جِنَّةٍ إِنْ هُوَ إِلَّا نَذِيرٌ مُبِينٌ أَوَلَمْ يَنْظُرُوا فِي مَلَكُوتِ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا خَلَقَ اللَّهُ مِنْ شَيْءٍ وَأَنْ عَسَى أَنْ يَكُونَ قَدِ اقْتَرَبَ أَجَلُهُمْ ۖ فَبِأَيِّ حَدِيثٍ بَعْدَهُ يُؤْمِنُونَ مَن يُضْلِلِ اللَّهُ فَلَا هَادِيَ لَهُ وَيَذَرُهُمْ فِي طُغْيَانِهِمْ يَعْمَهُونَ இவர்கள் எப்போதேனும் சிந்தித்திருக்கின்றார்களா இவர்களுடைய தோழருக்கு எவ்வித பைத்தியமும் இல்லை அவர் தீய விளைவு ஏற்படும் முன்னர் அதை பற்றி தெளிவான முறையில் எச்சரிக்கை செய்பவரேயாவார் வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி அமைப்பை குறித்து இவர்கள் சிந்தித்து பார்க்கவில்லையா மேலும் அல்லாஹு படைத்திருக்கும் எந்த பொருளையேனும் இவர்கள் கண் திறந்து பார்க்கவில்லையா இன்னும் தங்கள் வாழ்க்கை தவணை முடியும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை கூட இவர்கள் சிந்திக்கவில்லையா ஆக தூதரின் இந்த எச்சரிக்கைக்கு பின் வேறு எந்த அறிவுரையின் மீதுதான் இவர்கள் நம்பிக்கை கொள்ளப் போகின்றார்கள் அல்லாஹ் எவரை வழிதவர செய்கின்றானோ அவரை நேர்வழிப்படுத்துபவர் எவரும் இலர் மேலும் அல்லாஹு இவர்களை தங்களுடைய ஆணவ போக்கிலேயே உழன்று கொண்டிருக்குமாறு விட்டுவிடுகின்றான் يَسْأَلُونَكَ عَنِ السَّاعَةِ أَيَّانَ مُرْسَاهَا قُلْ إِنَّمَا عِلْمُهَا عِندَ رَبِّي لَا يُجَلِّيهَا لِوَقْتِهَا إِلَّا هُوَ ثَقُلَتْ فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ لَا تَأْتِيكُمْ إِلَّا بَغْتَةً يس يَسْأَلُونَكَ كَأَنَّكَ حَفِيٌّ عَنْهَا قُلْ إِنَّمَا عِلْمُهَا عِندَ اللَّهِ وَلَكِنَّ أَكْثَرَ النَّاسِ لَا يَعْلَمُونَ قُل لَّا أَمْلِكُ لِنَفْسِي نَفْسًا نَفْعًا وَلَا ضَرًّا إِلَّا مَا شَاءَ اللَّهُ وَلَوْ كُنْتُ أَعْلَمُ الْغَيْبَ لَاسْتَكْثَرْتُ مِنَ الْخَيْرِ وَمَا مَسَّنِيَ السُّوءُ إِنْ أَنَا إِلَّا نَذِيرٌ وَبَشِيرٌ لِقَوْمٍ يُؤْمِنُونَ இறுதி தீர்ப்புக்குரிய நேரத்தை பற்றி அது எப்போது வரும் என்று இவர்கள் உம்மிடம் கேட்கின்றார்கள் நீர் கூறும் அதை பற்றிய அறிவு என் இறைவனிடமே உள்ளது அவனே அதற்குரிய நேரத்தில் அதனை வெளிப்படுத்துவான் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவர்களுக்கு அது மிக கடுமையான நேரமாயிருக்கும் அது திடீரென்றுதான் உங்களை வந்தடையும் அதை பற்றி நீர் ஆராய்ந்து கொண்டிருப்பவரைப் போல உம்மை கருதி உம்மிடம் வினவுகின்றார்கள் நீர் கூறும் அதை பற்றிய அறிவு அல்லாஹுவிடமே உள்ளது ஆயினும் மக்களில் பெரும்பாலோர் இவ்வுண்மையை அறியாதிருக்கிறார்கள் நபியே அவர்களிடம் நீர் கூறும் நான் எனக்கு எவ்வித நன்மையையும் இழப்பையும் ஏற்படுத்தும் ஆற்றல் பெற்றிலேன் அல்லாஹு எதை நாடுகின்றானோ அதுவே நிகழ்கிறது மறைவானவற்றை நான் அறிபவனாக இருந்திருந்தால் எனக்கு நானே நிறைய ஆதாயங்களை பெற்றிருப்பேன் மேலும் எந்த தீங்கும் என்னை அணுகி இருக்காது என்னை நம்புகின்ற மக்களுக்கு நான் எச்சரிக்கை செய்பவனும் நற்செய்தி அறிவிப்பவனுமாகவே இருக்கின்றேன் هُوَ الَّذِي خَلَقَكُم مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَجَعَلَ مِنْهَا زَوْجَهَا لِيَسْكُنَ إِلَيْهَا فَلَمَّا تَغَشَّاهَا حَمَلَتْ حَمْلًا خَفِيفًا فَمَرَّتْ بِهِ فَلَمَّا أَثْقَلَت دَّعَوَا اللَّهَ رَبَّهُمَا لَئِنْ آتَيْتَنَا صَالِحًا لَّنَكُونَنَّ مِنَ الشَّاكِرِينَ فَلَمَّا அல்லாஹுதான் உங்களை ஓர் ஆன்மாவிலிருந்து படைத்தான் மேலும் அதிலிருந்தே அதனுடைய துணையை படைத்தான் அதனிடம் அது அமைதி பெறுவதற்காக பிறகு ஆண் பெண்ணோடு கூடிய போது அவள் லேசான கர்ப்பம் தரித்தாள் அதனை அவள் சுமந்து கொண்டு நடமாடிக் கொண்டிருந்தாள் பின்னர் அது கனமான போது இருவரும் சேர்ந்து தங்கள் இறைவனாகிய அல்லாஹுவிடம் இறைஞ்சினார்கள் நீ எங்களுக்கு நல்லதொரு குழந்தையை தந்தால் சின்னமாக நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துவோராயிருப்போம் ஆனால் அல்லாஹு அவர்களுக்கு நல்லதொரு குழந்தையை வழங்கிய போது அவன் அவர்களுக்கு வழங்கிய கொடையில் அவனோடு மற்றவர்களையும் இணையாக்கினார்கள் அவர்களுடைய இணை வைப்பு செயல்களிலிருந்து அல்லாஹு மிகவும் உயர்ந்தவனாவான் أَيُشْرِكُونَ مَا لَا يَخْلُقُ شَيْئًا وَهُمْ يُخْلَقُونَ ولا يستطيعون لهم نصرا ولا أنفسهم ينصرون وإن تدعوهم إلى الهدى لا يتبعوكم سَوَاءٌ عَلَيْكُمْ أَدَعَوْتُمُوهُمْ أَمْ أَنْتُمْ صَامِتُونَ எத்தகைய அறிவிலிகளாக இருக்கின்றார்கள் இவர்கள் எப்பொருளையும் படைக்க முடியாதவற்றையா அவனோடு இணை வைக்கின்றார்கள் அவையே இறைவனால் படைக்கப்பட்டவைதாமே இவர்களுக்கு எவ்வித உதவியும் செய்திட அவற்றால் முடியாது ஏன் தமக்குத்தாமே உதவி செய்யும் நிலையில் கூட அவை இல்லை நேரான வழியில் வருமாறு அவற்றுக்கு நீங்கள் அழைப்பு விடுத்தால் அவை உங்களை பின்பற்றி வரமாட்டா நீங்கள் அவற்றிடம் பிரார்த்திப்பதும் அல்லது நீங்கள் மௌனமாக இருப்பதும் உங்களை பொறுத்தவரை சமமே إِنَّ الَّذِينَ تَدْعُونَ مِن دُونِ اللَّهِ عِبَادٌ أَمْثَالُكُمْ فَادْعُوهُمْ فَلْيَسْتَجِيبُوا لَكُمْ إِن كُنتُمْ صَادِقِينَ أَلَهُمْ أَرْجُلٌ يَمْشُونَ بِهَا أَمْ لَهُمْ أَيْدٍ يَبْطِشُونَ بِهَا أَمْ لَهُمْ أَعْيُنٌ يُبْصِرُونَ بِهَا أَمْ لَهُمْ آذَانٌ يَسْمَعُونَ بِهَا قُلِ ادْعُوا شُرَكَاءَكُمْ ثُمَّ كِيدُونِ فَلَا تُنظِرُونَ அல்லாஹுவை விடுத்து எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவை உங்களைப் போன்ற படைப்பனங்களே அவற்றிடம் பிரார்த்தனை செய்து பாருங்கள் அவற்றை பற்றி உங்கள் எண்ணங்கள் சரியாக இருந்தால் அவை உங்கள் அழைப்பை ஏற்று பதில் தரட்டுமே அவற்றிற்கு கால்கள் இருக்கின்றனவா நடப்பதற்கு கரங்கள் இருக்கின்றனவா பிடிப்பதற்கு கண்கள் இருக்கின்றனவா பார்ப்பதற்கு காதுகள் உள்ளனவா கேட்பதற்கு நபியே அவர்களிடம் நீர் கூறும் நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட இணை கடவுள்களை அழையுங்கள் பிறகு நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி எனக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யுங்கள் எனக்கு அறவே அவகாசம் அளிக்காதீர்கள் إِنَّ وَلِيِّيَ اللَّهُ الَّذِي نَزَّلَ الْكِتَابَ وَهُوَ يَتَوَلَّى الصَّالِحِينَ وَالَّذِينَ تَدْعُونَ مِن دُونِهِ لا يستطيعون نصركم ولا أنفسهم ينصرون وَإِن تَدْعُوهُمْ إِلَى الْهُدَى لَا يَسْمَعُوا وَتَرَاهُمْ يَنظُرُونَ إِلَيْكَ وَهُمْ لَا يُبْصِرُونَ இந்த வேதத்தை இறக்கியருடைய இறைவனே சின்னமாக எனக்கு பாதுகாப்பு அளிப்பவனாவான் மேலும் அவனே நல்லவர்களுக்கு பாதுகாப்பு நல்குகின்றான் ஆனால் அல்லாஹுவையன்றி எவற்றை நீங்கள் அழைக்கின்றீர்களோ அவற்றால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஏன் அவற்றால் தமக்குத்தாமே கூட உதவி செய்து கொள்ள முடியாது மேலும் நீங்கள் அவற்றை நேரிய வழியில் வருமாறு அழைத்தால் உங்கள் பேச்சை அவற்றால் கேட்கவும் இயலாது வெளித்தோற்றத்தில் அவை உம்மை பார்ப்பது போல் உமக்கு தோன்றலாம் ஆனால் உண்மையில் அவை எதையும் பார்ப்பதில்லை خُذِ الْعَفْوَ وَأْمُرْ بِالْعُرْفِ وَأَعْرِضْ عَنِ الْجَاهِلِينَ وَإِمَّا يَنزَغَنَّكَ مِنَ الشَّيْطَانِ نَزْغٌ فَاسْتَعِذْ بِاللَّهِ إِنَّهُ سَمِيعٌ عَلِيمٌ إِنَّ الَّذِينَ اتَّقَوْا إِذَا مَسَّهُمْ طَائِفٌ مِنَ الشَّيْطَانِ تَذَكَّرُوا فَإِذَا هُمْ مُبْصِرُونَ وَإِخْوَانُهُمْ يَمُدُّونَهُمْ فِي الْغَيِّ ثُمَّ لَا يُقْصِرُونَ நபியே மென்மையையும் மன்னிக்கும் நடத்தையையும் மேற்கொள்வீராக மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவீராக இன்னும் அறிவியினர்களை விட்டு விலகி இருப்பீராக எப்பொழுதேனும் ஷைத்தானிடமிருந்து ஊசலாட்டம் உமக்கு ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோரும் சின்னமாக அவன் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் உண்மையில் எவர்கள் இரையச்சத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சைத்தானுடைய தாக்கத்தினால் ஏதேனும் தீய எண்ணம் ஏற்பட்டால் உடனே விழிப்படைந்து விடுவார்கள் அப்போது அவர்களுக்கு சரியான செயல்முறை எதுவென்பது தெளிவாய் புலப்பட்டு விடுகின்றது ஆனால் அந்த சைத்தான்களின் சகோதரர்களையோ அவர்களின் வழிதவறிய போக்கிலேயே செய்தான்கள் இழுத்துக் கொண்டு செல்கின்றார்கள் மேலும் அவர்களை வழிகெடுப்பதில் எந்த குறையும் வைப்பதில்லை وَإِذَا لَمْ تَأْتِهِمْ بِآيَةٍ قَالُوا لَوْلَا اجْتَبَيْتَهَا قُلْ إِنَّمَا أَتَّبِعُ أَتَّبِعُ مَا يُوحَى إِلَيَّ مِنْ رَبِّي هَذَا بَصَائِرُ مِنْ رَبِّكُمْ وَهُدًى وَرَحْمَةٌ لِقَوْمٍ يُؤْمِنُونَ وَإِذَا قُرِئَ الْقُرْآنُ فَاسْتَمِعُوا لَهُ وَأَنصِتُوا لَعَلَّكُمْ تُرْحَمُونَ மேலும் நபியே ஏதேனும் சான்றினை அற்புதத்தை நீர் இவர்களுக்கு சமர்ப்பிக்கவில்லையாயின் அவர்கள் கேட்கின்றார்கள் நீர் உமக்காக ஒரு சான்றினை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை அதற்கு நீர் கூறும் என் இறைவனிடமிருந்து எனக்கு அனுப்பப்படுகின்ற வகையை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன் இது உங்கள் இறைவனால் வழங்கப்பட்ட தெளிவான சான்றாகும் மேலும் இதனை நம்புகின்ற சமுதாயத்தாருக்கு இது நேர்வழிகாட்டக்கூடியதாகவும் ஓர் அருளாகவும் இருக்கின்றது மேலும் குரான் உங்கள் முன் போதப்படும் போது அதனை கவனமாய் கேளுங்கள் மௌனமாகவும் இருங்கள் உங்கள் மீதும் அருள் பொழியப்படலாம் واذكر ربك في نفسك تضرعا وخيفة ودون الجهر من القول بالغدو والآصال ولا تكن من الغافلين إن الذين عند ربك لا يستكبرون عن عبادته ويسبحونه وله يسجدون மேலும் நபியே காலையிலும் மாலையிலும் உம் இறைவனை நினைவு கூர்வீராக உம் மனத்திற்குள் பணிவாகவும் அச்சத்துடனும் மேலும் மெதுவான குரலிலும் மேலும் அலட்சியமாய் இருப்போர்களுள் நீரும் ஒருவராகி விடாதீர் உம் இறைவனிடத்தில் நெருக்கமாயிருக்கும் வானவர்கள் அவனை வணங்காமல் புறக்கணித்து தற்பெருமை கொள்வதில்லை மாறாக அவனை அவர்கள் துதிக்கிறார்கள் அவனின் திருமுன்னர் மட்டுமே பணிகின்றார்கள்